الحمد لله وكفى والصلاة والسلام على عباده الذين اصطفى أما بعد قال الله تعالى بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا ادخلوا بالسلم كافة صدق الله مولانا العظيم மரியாதைக்குரிய பெரியவர்களே நண்பர்களே சகோதரர்களே அரபியிலே நம்முடைய மனதுக்கு கல்பு என்று பேர் கல்பு என்று சொன்னாலே மாறக்கூடியது என்று கலபென திருப்புறது என்றார் கல்பு என்றாலே திரும்பிக் கொண்டிருக்கக்கூடியது மாறிக்கொண்டிருக்கக்கூடியது ஒரு நிலையில் இல்லாமல் இருக்கக்கூடியது இது தவிர கல்வி அதனால பேரே கல்வி என்று ஒரே நிலையில் இருக்காது மாறிக்கொண்டே எந்த நேரத்தில் என்னவா மாறும் சொல்ல முடியாது சில நேரத்தில் பேசும்போது பார்த்தா மொஹிதீன் அப்துல் காதர் ஜீரானி மாதிரி இருக்கும் அவரே பேசும்போது அவரே வேற ஒரு நேரத்தில் பேசும்போது பார்த்தா ஊரில் இருக்கிற ஆக ஒரு மோசமான ஆள் என்ன பேசி பேசுவாரோ அதெல்லாம் பேசுவார் அது செய்யவும் செய்வார் ரகசியமா பேச்செல்லாம் பார்த்தா பெரிய பெரிய அவுளியாக்களுடைய பேச்சு மாதிரி இருக்கும் ஆனா செயல் சில நேரங்கள்ல சில நேரங்கள் நல்லாவும் செய்வார் சில நேரங்கள்ல மோசமாக ஏன் காரணம் என்ன அவருடைய கல்புடைய நிலை தான் காரணம் மனிதனுடைய அத்தனை செயல்களுக்கும் காரணம் கல்பு தான் நம்ம இங்க உட்கார்ந்து இருக்கும் போது நினைப்போம் இப்படி எல்லாம் நடக்கணும் இப்படி எல்லாம் இருக்கணும் இப்படி எல்லாம் சரியா இருக்கணும் ஆனா வெளியே போனதுக்கு பிறகு எதையாவது பார்த்தோட கல்புல அப்படி ஒரு வார்த்தை வந்துடும் அதுக்கு தகுந்த மாதிரி செய்ய ஆரம்பிச்சு ஏன் இப்படி செய்யறாரு அங்க அப்படி செஞ்சாரு இங்க இப்ப அங்க அவ்வளவு பேசுறாரு இங்க இப்படி செய்யறாரு அவருடைய கல்வி மாறிடுச்சு மனம்தான் மனிதரை இயக்குகிறது மூளை யோசனை தான் சொல்லும் மனம்தான் அரசன் மூளை மந்திரி மனம் அரசன் மூளை மந்திரி அரசர் சொல்றது நடக்குமா மந்திரி சொல்றது நடக்குமா நியாயமா மந்திரி தான் புத்திசாலியா இருப்பார் யாரை விட அரசரை விட அப்படித்தான் வச்சுக்குவாங்க ஒரு புத்திசாலியா பார்த்து எல்லாத்தோட நல்ல புத்திசாலியா பார்த்து மந்திரியா வச்சுக்குவாங்க என்னன்னு சொன்னா அரசருக்கு பல வேலைகளின் காரணமாக அவருடைய புத்திசாலியா இருந்தா கூட அவருடைய மூளை இயங்க முடியாத போற நேரத்தில் மந்திரி ஆலோசனை சொல்லிக் கொடுப்பார் இல்ல அரசரை இப்படி செய்யணும் இப்படி செய்யணும் ஆலோசனை சொல்லுவார் அப்படிப்பட்டவர்கள் தான் மந்திரியா வச்சுக்குவாங்க நான் சொல்றது அந்த காலத்து அரசர் அந்த காலத்து மந்திரி இப்பத்தை பத்தி பிரச்சனையே இல்லை இப்பத்தை பத்தி டச்சே பண்ணல இது அந்த காலத்து அரசர் அந்த காலத்து மந்திரியை பத்தி பேசுது இப்ப இப்படிப்பட்ட மந்திரி இருந்தா கூட சில மந்திரிகள் ரொம்ப புத்திசாலியா இருப்பாங்க மந்திரி இல்லாம கூட சில பேர் வந்து மந்திரி ஸ்தானத்திலிருந்து புத்திசாலியா இருந்திருக்கிறாங்க அரசர் ஒரு நாள் திடீர்னு கேட்டார் அரசருக்கு எப்படி அதாவது பணம் கையில் உள்ளவங்களுக்கு எப்படி வேண்டாலும் பேச்சு வரும் அந்த பேச்சை கேட்டுக்கிட்டு ஆமான்னு சொல்றாங்களோ நிறைய இருப்பாங்க பணத்துக்கே ஒரு தனி சக்தி இருக்கு இல்லையா பணக்காரர் சொன்னா அவரு என்ன சொன்னாலும் <laughs> சிரிக்கிற ஆளு இருப்பாங்க அது சிரிப்புக்குள்ள விஷயமாவே இருக்காது இவன் அசல்ல என்ன சிரிக்கிறான்னா இந்த கிருக்கன் இப்படி பேசுறானேன்னு சிரிக்கிறான் அவ்வளவுதான் என்ன செஞ்சு தொலைகிறது நீங்கள்ட்ட சிரிக்க வேண்டியதா இருக்குது அதுக்காக சிரிக்கிறவங்களும் இருக்கிறாங்க அதனால குருஸ்தான சேஸ்தாதி சொல்றாரு அரசர் வந்து பகல பார்த்து ராத்திரியை பார்த்து ராத்திரியில அரசரை பகல் என்று சொன்னால் மந்திரி என்று சொன்னமா பகல ராத்திரின்னு சொன்னார் பகல் இரவு சொன்னார் அப்ப வந்து என்ன செய்யணுமா புத்திசாலியா இருந்தா ஆமா அரசரே நட்சத்திரங்கள் கூட தெரியுதேங்கணுமா என்ன அரசு சொல்றாரு சரி ஓகே போட்டு போயிட்டு போயிட்டு இருக்க வேண்டியதானே அதுல போயிட்டு இல்ல அரசரே இது பகல் அது இதுண்டா இனியாது நான் சொல்றேன் நீ யார் பேசுறது இது பம்பு அது மாதிரி ஒரு மந்திரி சாப்பிட்டு இருந்தாரா அரசரோட எல்லா நாட்டிலும் கத்திரிக்காய் இருக்கு கத்திரிக்காய் ஏதோ செஞ்சு வச்சிருந்தாங்க அப்ப அரசர் சொன்னாரா எல்லாத்தோட கத்திரிக்காய் தான் நல்ல பொருள் நல்ல சாதனம் நல்ல சக்தி உள்ளது பக்கத்துல மந்திரி சொன்னாலும் ஆமா அரசரே இது இதை போல எதுவுமே கிடையாது இப்படி பேசிட்டே இருந்தாங்க ஒரு ஒரு வாரத்துக்கு பிறகு கத்திரிக்காய் வச்சிருந்தாங்க வாயில வச்சா ருசிக்கல உள்ளதுலயே மோசம் கத்திரிக்காய் தான் ஆமா அரசர் இனிமேல் நம்ம பக்கமே வரக்கூடாது இந்த கத்திரிக்காய் அரசர் பட்டுன்னு புரிஞ்சுக்கிச்சு என்ன அன்னைக்கு கத்திரிக்காய் நல்லதுன்னு சொன்ன ஆமான்னு சொன்ன இன்னைக்கு கத்திரிக்காய் மோசம்னு சொல்றேன் இப்போ ஆமான்னு சொல்ற நீ என்ன ஆளுங்க அரசரே நான் உங்களுக்கு வேலைக்காரன் கத்திரிக்காய்க்கு வேலைக்காரன் இல்லை இதே போல பணக்காரர்கள் என்ன சொன்னாலும் அது ஆமான்னு ஒரு உலகத்தில் இருக்கிறாங்க அதனால நம்ம அதிர்ஷ்டத்தில் இருந்தால் அவர் சொல்லுவார் நீ கோச்சுக்காதீங்க பணக்காரன் பைத்தியக்காரன் அவர் சொல்லுவார் என்ன தோணுதோ அது பேசுவார் இது போல உலகத்தில் என்ன வேலை செய்யணும்னு நினைக்கிறாரோ அவர் நினைப்பார் பணம் அவருக்கு காரணம் அந்த பணத்தின் காரணமாக மனதில் மாற்றங்கள் ஏற்படுகிறது இந்த பணத்தின் காரணமாக மனதில் மாற்றம் ஏற்படும் அதனால தமிழ்ல சொல்லி வச்சாங்க மனம் ஒரு குரங்கு மனம் ஒரு குரங்கு ஏன்னா குரங்குண்டா என்ன மத்த எத்தனை ஜீவராசி ஜீவராசிகளுக்கு மத்தியில குரங்குடையும் சொல்லணும் குரங்கு இருக்கு அது சேட்டை செய்யாமையே இருக்காது எதை செஞ்சாலும் சேட்டையா செய்யும் சேர்த்து செய்யறதுங்கிறது ஒண்ணு செய்கிறதை எல்லாம் சேட்டையா செய்யறதுங்கிறது ஒண்ணு என்று வித்தியாசம் வழங்க நமக்கு சேட்டையும் ஒண்ணு இருக்கு அது எல்லாரும் செய்யறாங்க சின்ன பையனாக இருக்கிறவங்களுக்கு அவங்களுக்கு இருக்கு அதுக்கு தகுந்த மாதிரி எதை செஞ்சாலும் சேட்டையா செய்யும் சும்மா உட்கார்ந்து இருக்கும்போது இப்படி சொல்லிடும் சொல்லியிருந்தா இப்படி சொல்லினா அவ்வளவுதானே குரங்கு சொல்லியதை பார்த்துருக்கீங்களா குரங்கு பார்த்தது இல்லையா சும்மா சொல்லவில்லை குரங்கு எப்படி சொல்லியும் மாத்தி சொல்லியுமா ஆக அது பார்த்தா வித்தியாசமான ஒரு விதமா இருக்கும் அது ஒரு அது ஒரு வகையான சேட்டையா இருக்கும் என்ன செஞ்சாலும் ஒரு வாழைப்பழத்தை கொடுத்து திங்கிறதா இருந்தா கூட அது ஒரு வகையான தான் செய்யாது எல்லாமே வித்தியாசம் செய்யும் அதே போல ஜூல போய் பார்த்தீங்கன்னு சொன்னா எல்லா மிருகங்களும் கூட ஆடு அடங்கி போயிடும் சிங்கம் கூட செத்து போன மாதிரி கிடக்கும் எதற்கு அந்த இறைச்சி போடுற நேரத்தில் தேவையான அளவுக்கு திருந்துட்டு முழிச்சு கூட பார்க்காது நம்மளே போய் நின்றா கூட நம்மளை திரும்பி பார்க்காது ஏன் பார்க்காது இது ஒரு ஒரு வகையான கிராக்கி தினம் வந்துட்டு வருவான் போவான் இவனை போய் இடத்த போய் பாக்குறது இது காசு வேற கொடுத்துட்டு வர்றான் நம்மளை பாக்குறது அது நினைச்சுக்குமா நம்ம தான் மிருகம் வந்து காசை கொடுத்துட்டு உள்ள அது செத்து போன மாதிரி கிடக்குது அதை போய் என்ன பாக்குறேன் சிங்கம் சிங்கத்துடைய நிலையில இருந்து அதை பார்த்தா அது சிங்கம் அது படுத்து கிடக்குது பேசாம கையை காலை நீட்டி வியூகம் விடுத்துமா வேண்டாமா விடுத்துமா வேண்டாமான்னு கேட்டுக்கிட்டு இதை போய் எனக்கு போய் பாக்குறது அவன் கள்ள தூக்கி போடுறது இங்க இருந்து கள்ள தூக்கி போட்டு முடிச்சு பார்க்காது இப்படிப்பட்ட சிங்கம் எல்லாம் அடங்கி போயிருக்கிற இடத்துல அடங்கி போகாத ஒரே பிராணி குரங்கு நீங்க பாத்தீங்கன்னா சொன்ன ஜூல கூட ஒரு வருஷம் இல்ல நீங்க அஞ்சு வருஷம் ஜூல குரங்கு வச்சிருந்தா கூட இங்கே அங்கேயும் தாவிக்கிட்டு தான் இருக்கும் ஓடிக்கிட்டு தான் இருக்கும் ஓடியாந்துக்கிட்டு தான் இருக்கும் அதை பிடிச்சிருக்கும் இதை பிடிச்சிருக்கும் என்னமாவது ஒன்று பண்ணிக்கிட்டு தான் இருக்கும் குரங்கு அப்படி ஒரு பிராணி சேட்டக்கார பிராணி உலகத்தில் நல்ல விதவிதமான பிராணி படைச்சிருக்கா பாருங்க சிங்கம் இதுக்கு நேர் மாற்றம் சேட்டையே செய்யாது சிங்கம் எல்லாத்த விட வீரம் அது சேட்டை செஞ்சா என்ன ஆகிறது எதுவும் செய்யாது அது பாட்டுக்கு அமைதியா இருக்கும் ஜென்டிலா இருக்கும் சிங்கம் ஆனா குரங்கு அதுக்கு நேர் மாற்றம் எல்லா சேட்டையும் செய்யும் அதனால மனதை ஒரு குரங்குன்னு சொன்ன மனித மனம் ஒரு குரங்கு என்ன அர்த்தம் இங்க இருந்து அங்க பாயும் அங்க இருந்து அங்க பாயும் அங்க இருந்து அங்க பாயும் இங்க உட்கார்ந்து பேசும்போது பார்த்தா அப்படியே அல்லாஹ் அக்பர் அஜத்து அப்படிங்க இப்படிங்க அது வெளியே போய் நான் செய்யறத பார்த்தா பூரா என்ன இருக்கும் நேர் மாத்தமான வேலையா இருக்கும் தமிழ்ல பழமொழி இருக்கு சொன்னா நல்லா இல்லை பழமொழி தான் அது நான் சொல்லல சொல்லு சுல்தா செயலு சொல்லு சுல்தான் உயர்ந்த உயர்ந்து பேசும்போது பார்த்தா உயர்ந்த பேச்சு பேசுறார் ஆனால் செயலெல்லாம் நேர்மாறு செய்தான் ஆகினால் இந்த கல்வி கட்டுப்படுத்துறது ரொம்ப பெரிய காரியம் அது நம்ம கல்வி எப்படி ஆயிடுச்சுன்னு சொன்னா ஒரு குரங்கு அந்த குரங்குக்கு அந்த குரங்குக்கு பைத்தியம் பிடிச்சுக்கிச்சு என்ன ஆகும் ஏற்கனவே குரங்கு அதுக்கு என்ன பிடிச்சிக்கிச்சு பைத்தியம் பிடிச்சிக்கிச்சு அதோட என்ன பண்ணா ஒருத்தான் ஒரு ஒரு லிட்டர் சாராயத்தை வாங்கி ஊற்றி விட்டான் இப்ப அந்த குரங்கு என்ன சேட்டை செய்யும் பைத்தியம் வேற போத வேற இச்சை என்ற பைத்தியம் பிடித்த குரங்கு நம்முடைய மனது பேராசை என்ற போதை பிடித்த குரங்கு நம்முடைய மனது இச்சையும் பைத்தியம் நம்ம கூட சேர்ந்தே இருக்கு இச்சையும் பேராசையும் எதுனால ஆசை இல்லை சொல்லுங்க பார்க்கலாம் எனக்கு இது மாதிரி எல்லாம் ஆசை இல்லை அட சும்மா கஞ்சி ஒரு கொற்றால இருக்கு பாக்குறான் பாக்குறான் பாக்குறான் அப்படியே கஞ்சி என்னவா ஆயிரம் போல இருக்குது இவன் பாக்குற பார்வையில ரசகுல்லா வாயில போல வெறும் கஞ்சி அரிசியை போட்டு சும்மா தாளிச்சு பேருக்கு தாளிச்சு அது நான் எங்கேயும் சொன்னேன் ஊர்ல இருக்கிற மரத்தை எல்லாம் பிடிக்கி உள்ள போட்டு என்னென்ன வகையான மரம் இருக்கு தெரியுங்களா காட்டு மரங்கள் வீரப்பம் முடுங்குற மரம் எல்லாம் உள்ள இருக்கு அந்த குப்பை பொறுக்கிறதுக்கே அவ்வளவு நேரம் ஆகும் இந்த கஞ்சிமே ஆசை இல்லையா வடை ரோட்ல போய்கிட்டே இருந்தோம் சரி கஞ்சி கஞ்சிக்கு எத்தனை வடைக்கு வேணும் ஒரு வடை ரெண்டு வடை இருந்தா சரிதான் அவ்வளவுதான் இல்ல நாலு வடை இருந்தா சரி ஏதோ ஒரு அது வச்சு ஒன்று வைக்கிறதுக்காக ஒரு சப்போர்ட் தானே இந்த வடை போனா இதையும் வாங்கிக்கிறது கைமா வடை போனா கைமா வடையும் வாங்கிக்கிறது கத்திரிக்காய் வடை போனா கத்திரிக்காய் வடை வாங்கிக்கிறது வாழைக்கா பத்தி வாங்கிக்கிறது வெங்காய பத்தி வாங்கிக்கிறது எல்லாத்தையும் வாங்கி வச்சுக்கிறது இதுக்கு பத்தாவதுக்கு அதுக்கு என்ன செய்யறாங்க அனுகூலம் செய்யறதுக்காக மற்றவங்களும் வாங்கிட்டு வந்து வச்சிடறாங்க அது ஆசை இல்லையா இல்ல சொல்லுங்க உங்களுக்கு எது மேல ஆசை இல்லை எது மேல இல்ல ஏதாவது ஒன்று சொல்லுங்களேன் பாருங்க ஒரு பேனா எப்படி இருக்கணும் எல்லா பேனா வாங்கிட்டு வருமா அந்த பேனா அப்படி பார்ப்போம் இப்படி பார்ப்போம் கலர் பார்ப்போம் நிறம் பார்ப்போம் நம்ம நேரத்தை பார்த்தோமா முதல்ல நம்ம நேரத்தை பார்த்தோமா நெய்வேலி கீழா இருக்கிறோமே என்ன ஐயா ஐயா இருக்கு கவனம் வரல நெய்வேலி நெய்வேலி என்ன வருது நினைவு அதான் அவ்வளவு வீடா இருக்கணும் அதை பத்தி என்ன யோசிக்கிறது சத்துக்கு மட்டும் அந்த நேரம் பார்க்கிறோமே நம்ம நேரத்தை யார் பார்க்கறது எந்த வசூல் ஆசை இல்லை ஆசை என்ற பைத்தியம் பிடிச்சிருக்கு அது வேணும் இது வேணும் அப்படி வேணும் இப்படி வேணும் கோமலம் கட்ட துணி இல்லாதவா அதுக்குள்ள அஞ்சு அஞ்சு கோடி ரூபாய் லாட்டி சீட்டு வச்சிருக்காங்க தெரியுங்களா கோமணத்தில் ஓட்டை கோமலத்தில் அது எவ்வளவு வச்சிருக்கிறான் அஞ்சு கோடி ரூபாய் லாட்ரி அடிச்சா என்ன பண்ணுவான் அப்பவே ஹார்ட் அட்டாக் வந்துடும் அவனுக்கு இவனுக்கு எதுக்கு அஞ்சு கோடி எவன் எதை ஆசைப்படுறதுன்னு ஒரு அர்த்தம் இல்ல அஞ்சு ரூபா வச்சிருக்கிறவன் அஞ்சு ரூபா ஐம்பது பைசா காசப்பட்டா அர்த்தம் இருக்கு நூறு ரூபா வச்சிருக்கிறவன் நூத்தி பத்து ரூபாய்க்கு காசப்பட்டா அர்த்தம் இருக்கு ஒரு லட்சம் வச்சிருக்கிறவன் ஒன்னே கால் லட்சத்துக்கு ஆசைப்பட்டா அர்த்தம் ஆசைப்பட்டா அர்த்தம் இருக்கு கோமணத்துக்கே வழி இல்லாதவன் மக்கள் இல்லாதவன் அஞ்சு கோடிக்கு ஆசைப்பட்டா என்ன அது மாதிரி தான் இப்ப நம்மளும் நம்ம வெளியே சொல்ல மாட்டோம் ஆனா மனசுக்குள்ள இருக்கிறது அவன் அப்படி செஞ்சு இது இப்படி போட்டு அதை அப்படி ஆக்கி இது இப்படி ஆக்கி இப்படி ஆக்கி இப்படி ஆக்கி இப்படி ஆக்கி கபருக்கு போய் சேர்ந்த சோர் உண்மையிலே வருத்தப்பட வேண்டிய விஷயம் ஆசைப்படாம மட்டும் இருந்தா நம்மளை போல மகாராஜ துணியால எவனும் இல்லை ஆசைப்படாம மட்டும் இருந்தா சட்டை இல்லாம இருக்கலாம் வேட்டி இல்லாம இருக்கலாம் அதை பத்தி கவலை இல்லைங்க ஆனா நம்ம மகாராஜாவா இருக்கும் திருப்தி ஒரு மனிதனை அரசனாக்குகிறது அதிருப்தி ஒரு மனிதனை ஆண்டி ஆக்குகிறது அவன் கையில எவ்வளவு காசு இருந்தாலும் சரி போதாதுன்னு நினைச்சால் அவன் மகா பிச்சைக்காரன் ஒண்ணுமே இல்லையா இருக்கிறத கொஞ்சம் சாப்பிட்டு பட்னியா அல்லாட நிம்மதியா படுத்திருக்கிறான் வந்தா வருது வராட்ட போட்டு அல்ல எழுதுறதா வருது எழுதுறதுக்கு மேல வராதுன்னு அவன் நிம்மதியா படுத்திருக்கிறான் அவனை போல மகாராஜா வேற யாரு அதனால மனிதனுடைய மனம் இருக்கே ஆசை ஒண்ணு குரங்கு ஏற்கனவே ஆசை என்ற பைத்தியம் பிடித்து இச்சை என்ற பைத்தியம் பிடித்து அதற்கு மேல ஆசை என்ற போதையும் ஏறி இருக்கு அதனால மனசு போடுற ஆட்டம் இருக்குதுங்களே வீட்டுக்கு போய் கிட்ட பேசும்போது பார்த்தா அது மாதிரி மாதிரி இருக்கும் இங்க வந்து ரோட்ல ஹவுஸ்ல உட்கார்ந்து பாருங்களேன் பேசுறத ஹவுஸ்ல உட்கார்ந்து இவரு அவ்வளவு செய்து இருக்கிறார் செய்து வச்சு இருக்கிறார் முகத்தை கழுவும் போது ஆகிரத்தில் என்னுடைய முகம் என்ன ஆகும் வியாபகம் வரணும் அல்லாஹும் அப்பையது என்னுடைய முகத்தை மறுமை நாளிலே உன்னுடைய நேசருடைய முகத்தை பிரகாசமாக்குவாயே அதுபோல என்னுடைய முகத்தை பிரகாசமாக்கு என்று துவா ஓதி முகத்தை கழுவுறது நல்லது ஏன்னா அதுக்கு ஒரு சம்பந்தம் இருக்கு அதை விட்டுட்டு அந்த வர வேண்டியது இருந்துச்சுங்களா அந்த ரூபா ஒன்னே கால அது வந்துருச்சுங்களா மோகம் எழுதிட்டு இருக்கிறார் இந்த மோரக்கட்டை எப்படி இருக்கும் பல்வேறு போக நேர்ந்ததற்கு பிறகு கூட விடியாவிய பேச்சு பேசினால் இவர் பள்ளிவாசல் செய்கிற எந்த அமலும் நிச்சயமா நான் சொல்றேன் ஹதீஷனுடைய ஆதாரத்தோடு சொல்றேன் கபூலியாக பள்ளிவாசலுக்குள்ள நுழையும் போதே ஒரு பெரியாருடைய நிகழ்ச்சி படிச்சிருக்கீங்களா இல்லையா அவருடைய நிறமே மாறிவிடும் எப்படி ஒருத்தன் பெரிய கையா இருக்கான் ஒரு பெரிய பாம்பு வந்துருச்சு இப்ப அவனுடைய நிறம் மாறிடும் அவனுடைய வடிவம் மாறிடும் அவனுடைய புத்தி மாறிடும் பேதழிச்சு போயிடுவான் அதே போல மசிதுக்கு வர்றதா இருந்தா ஒரு நாளைக்கு அஞ்சு தடவைங்க ஆனா அஞ்சு தடவைங்கிறது அல்லாவுடைய சன்னிதானத்துக்கு வர்றோம் ஒரு நாளைக்கு உதாரணமா இப்படி வச்சுக்கிறோம் ஒரு நாளைக்கு அஞ்சு மூணு தடவை சாப்பிடுறோம் காலையில தானே சாப்பிட்டோம் மத்தியானம் வேற சாப்பாடுறோம் அப்படின்னா கேக்குறான் காலையில புரோட்டா குருமா சாப்பிட்டா மத்தியானம் என்ன கேட்கிறாரு பிரியாணி சிக்கனும் கேட்கிறாரு ராத்திரிக்கு ஒண்ணுமே வேணாம் வெறும் ரசம் சாப்பாடு கொஞ்சம் கறி பொரிச்சது மட்டும் வச்சிருக்கேன் முதல்ல சோதரர்களை இந்த தசவுர் வரணும் இந்த கதை இந்த நினைவு வரணும் நான் தொழுகைக்கு முன்னால சும்மா தக்பீர் கட்டி குனிச்சு நிக்கிறதுக்கு இல்லை அது என்ன அதை எக்ஸசைஸ் செய்யலாம் பயில் பயில்வான்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கான் குடியரசு நிமிடுறது அந்த வேலையை செய்ய வைக்கிறோம் நம்ம நாம் அல்லாவுக்கு முன்னால் நிற்கிறோம் கைகட்டி நிற்கிறோம் அல்லாவுக்கு முன்னால தொழுகிறோம் அல்லாட்ட பேசுறோம் இந்த யாபகம் வர்றதுக்கு பேர் தான் தொழுகை அதனால மசிதுக்குள்ள வரும்போதே அந்த அந்த நினைவோடு வரணும் முன்னால் உள்ள நினைவெல்லாம் மாற்றிட்டு இங்க வரும்போதே நினைவு கூட மாறிடணும் பிறகு உள்ள வந்த பிறகு இன்னும் மாறிடணும் ஒரு செய்தா இன்னும் மாறிடணும் சஃபப் வந்தா இன்னும் மாறிடணும் அல்லாவுக்கு முன்னா தக்பீர் கட்டி நின்றுட்டால் உலகத்துடைய இந்த யாவரும் சலாம் கொடுக்கிற வரைக்கும் வரக்கூடாது அதுக்கு பேர் தொழுகை அதுக்கு பேர் ஒப்புக்கொள்ளப்பட்ட தொழுகை ஆனா நம்முடைய மனம் அப்படி இல்லை காரணம் என்ன மனதில் இருக்கிற இச்சையும் ஆசையும் ஏற்கனவே குரங்கு அதுக்கு பைத்தியமும் போதையும் அதனால இந்த ஆட்டம் போடுது உலகத்துல மனிதர்கள் ஆடுறத பாருங்களேன் ரோட்ல ராத்திரி பன்னெண்டு மணிக்கு போங்க நேற்று ராத்திரி பன்னெண்டு மணிக்கு போய்கிட்டு இருக்கிற ஒரு பையன் தலையை தலையில தொட்டு போட்டிருக்காரு பெரிய ஜிப்பா போட்டிருக்காரு ஒரு பேக் ஒன்று போட்டு போய்கிட்டு இருக்கிறார் ரோட்ல எங்க போறாரு தெரியல ராத்திரி பன்னெண்டு மணி இரவு பகலாக மனிதர்கள் ஆடிக்கொண்டே இருக்கிறாங்க வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க பேசுற பேச்செல்லாம் அவுதுல உட்கார்ந்து அதுதான் பேச்சு தொழுகிய வாய் திறந்து பேச முடியல இல்ல மனசுக்குள்ள பேசிக்கிட்டு தான் இருக்கிறாரு முடிஞ்ச உடனே அதெல்லாம் போயிட்டாங்க வேகமா அவர் ருக்கு செய்யறத அப்படி இல்லாத கோயில் குத்துற மாதிரி ரசூலுல்லா சலாசு வன்மையாக கண்டித்தார் சஜிதால போனா கொஞ்சம் இருக்கணும் சுபஹான ரப்பியல் ஆள மூணு தடவை சொல்லுங்கிறது அது இமாமோட சேர்ந்து தொழுகும் போது இமாம் லேசா தொழுகையை அதாவது நீள நீளமாக்காம சுருக்கமா வைக்கும் இமாம் ஏன்னா பின்னால் உள்ளவங்க பல பல நிலைகள் இருக்கலாம் முடிஞ்சவங்க முடியாதவங்க வயசானவங்க பெரியவங்க வியாதியஸ்தர்கள் குளம் பல மாதிரி இருப்பாங்க சின்ன குழந்தைகள் மேல தொழுக வைக்கும் போது இமாம் அளவா தொழுக வைக்கணும் சரி பாக்கி நம்ம தனியா சுண்ணத்து தொழுவும் போது தனியா சுண்ணத்து தொழுவும் போது நீளமா தொழுகணும் நீளமா தொழுவது முதல்ல கிராத்து நீளமா ஓதணும் கிராத்து நீளமா ஓதலுக்கு நீளமா தெரியணும் சூரா நீளமா தெரியுமா நமக்கு நம்ம முடிவு பண்ணி வச்சிருக்கிறோம் அளம் திறக்கைவன் உள்ள அல்ல இறக்காம இருந்திருந்தா நம்ம தொழுகவே மாட்டோம் அந்த ரெண்டு தான் தொழுகிறோம் இல்லன்னா தொழுக மாட்டோம் நீள நீள நீளமான சூறாக்கள் யாபம் பண்ண முடியாதா முடியும் சகோதரர்களே அப்படி நினைக்கவே இல்லை சரிதாவில் இருக்கும் மூணு தஸ்மிங்கிறது குறைஞ்சபட்சம் மூணு தஸ்மிங்கிறது குறைஞ்சபட்சம் ஓதுங்க ஒன்பது ஓதுங்க பதினாறு ஓதுங்க இருபது தடவை ஓதுங்க முப்பது தடவை ஓதுங்க அல்லாவுக்கு முன்னால் அல்லாஹுடைய பாதத்தில் என்னுடைய காலை வைத்திருக்கிறேன் இதை நான் கேட்கிற நேரம் அல்லாட்டேன் அக்கரபுமா யகூனு அப்தா யகூன சாஜிதன் இல்லாஹி தாலா ஒரு மனிதன் அல்லாஹ் ஒரு மனிதன் அல்லாவுக்கு ஆக சமீபமாக இருக்கிற நேரம் சஜிதாவில் இருக்கிற நேரம் ஒண்ணு இன்னும் கொஞ்சம் நேரம் இருங்களா இன்னும் கொஞ்சம் இருங்க இன்னும் கொஞ்சம் இருங்க இன்னும் கொஞ்சம் இருங்க இப்ப நம்ம என்ன செய்யணும் ஒரு பத்து பேரை தொலை விட்டு பத்து ஆளை நிக்க வச்சிருந்த சஜிதாவில் இருக்கும்போது கழுத்தை பிடிச்சிருந்தோம் எந்திரிக்காம ஓது சுபாநபியா ஓது ஓது ஓது நான் சொல்ற வரைக்கும் ஓதணும் அப்படி கொஞ்ச நாளைக்காவது செய்யணும்னு ஒரு ஆசை அப்படி வச்சாரு எந்திரிச்சாரு வச்சாரு எந்திரிச்சாரு வச்சாரு எந்திரிச்சாரு உலகத்தில் இதை விட அரசியல் செய்ய எதுவும் இல்லை ஆகையினால் இது கபூலாகிறதுக்கு வாய்ப்பும் இல்லை சில சில இடங்களில் ஜும்மாவுக்கு முன்னால சுண்ண தொழுகை டைம் கொடுக்குறாங்க கொடுக்குறாங்களா எவ்வளவு நேரம் அஞ்சு நிமிஷம் அவங்க அதுக்கு போட்டு வச்ச நேரமே அஞ்சு நிமிஷம் தான் உலகத்தில் அஞ்சு நிமிஷத்துல என்னென்ன வேலை செய்ய முடியும் சொல்லுங்க பார்க்கலாம் நியாயம் அதுதான் ஒழுங்கா ஒரு டீ கூட குடிக்க முடியாது கடையில போய் ஆர்டர் கொடுத்து அவர் டீ போட்டு வாங்கி அதை குடிச்சு அதை ரசிச்சு அதை முடிச்சு குடிச்சு கிளாஸ் கொண்டு கொடுத்து காசு கொடுத்து எவ்வளவு நேரம் ஆச்சு கால் மணி நேரம் ஆயிடும் சாதம் ஒரு டீ குடிக்க கால் மணி நேரம் நாலு ரெக்கா தொடங்குறது நாலு நிமிஷமா இது லுக்கு இருக்குது தியாம இருக்குது சூரிய காட்டையா இருக்குது நம்ம சூரத்து இருக்குது எட்டு சஜிதா இருக்கு என்னத்த நேரம் ஆயிரம் போகுது சரியத்துல இல்லாததுக்கெல்லாம் நேரம் கொடுத்திருக்கிறீங்க சரியத்தில் இருக்கிறதுக்கு நேரம் கொடுக்கல அவர் கேட்டது நல்ல கேள்வி இன்ஷாலா கடைசியில் யாருக்கு விருப்பம் இருக்குதோ உட்கார்ந்து பதில் சொல்லும் ஆகினால் நம்முடைய மனம் இப்படிப்பட்ட அந்த மனத்தை மாத்துறது அசல் மனதை மாற்றிக்கொண்டால் மனிதனுக்கு அதை போல சுகம் எதுவும் இல்லை ஆசைகளை நீக்கிட்டா அதை போல சுகம் எதுவும் இல்லை ஆசைகளை குறைச்சிக்கிட்டா அதை போல சுகம் எதுவும் இல்லை ஆசைகளை விட்டுட்டால் மனிதன் இந்த உருக்கத்தை இந்த உலகத்திலேயே சொர்க்கத்தை பார்ப்போம் ஆனா ஆசையை விடுறதுக்கு அர்த்தம் எந்த ஆசை நிறைவேற்ற சொல்ல ஆசை நிறைவேற்றாம அத்தனை விட்டுட்டான்னு சொன்னா மனிதன் செத்து போயிருவான் அதனால ஆசை இருக்க வேண்டிய அளவு ஆசை முறையான ஆசை இருக்கணும் சாப்பிடுறதுக்கு மனிதனுடைய உடலுக்கு தேவையான உணவு சாப்பிடுறதுக்குள்ள ஆசை இருக்கணும் குழந்தைகள் பெறுவதற்கு தேவையான அளவுக்கு மனைவியினுடைய ஆசை இருக்கணும் மனிதனுடைய உஷ்ணத்தையும் குளிரையும் மறைப்பதற்கு தேவையான ஆடைகள் முறையாக அணிவதற்குள்ள ஆசை இருக்கணும் அந்த ஆசை இருந்தா தான் மனிதன் உலகத்தில் வாழ முடியும் அந்த ஆசை இல்லைன்னு சொன்னா மனிதன் உலகத்தில் வாழவே முடியாது ஆகினால் ஆசை இருக்கணும் ஆனா அளவா இருக்கணும் முறையா அப்படி மனதை மாற்றிக் கொண்டால் இந்த உலகத்தில் அல்லாஹத்தால வாழ்றதுக்கு வழி சொல்லும் போது குரான் கூறும் வாழ்வியல் என்ன அதை பத்தி தான் இன்னைக்கு நான் பேச நினைக்கிறேன் அல்லாஹால மனித மனதை மாத்திக்க சொல்றான் முதல்ல மனசு மாத்துறது எதை கொண்டு மாத்த முடியும் ஏதாவது ஸ்பெஷலிஸ்ட் ஹார்ட் ஸ்பெஷலிஸ்ட் போய் சார் ஆசையெல்லாம் இல்லாம என் மனசை கொஞ்சம் மாத்தி ஆபரேஷன் பண்ணி வைங்கன்னு சொன்ன மாத்துவார் அவரு அவர் ஆபரேஷன் பண்றதே காசுக்கு ஆசைப்பட்டு தான் அந்த ஆபரேஷனுக்கு போகும்போது சொல்லுவார் இது மேஜருங்க இது என்னங்க மேஜருங்க இந்த மேஜர்னு சொன்ன உடனேயே இவர் ஒரு லட்சத்துக்கு தயாராயிருவார் பைபாஸ் சர்ஜரிக்காரு மேஜர்னு சொன்னோன்னு எவ்வளவு தயாராயிருவாரு ஒரு லட்சம் சும்மா போய் ஏதாவது ஒரு பள்ளிவாசலுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு பள்ளிவாசல்ல சம்பளம் கொடுக்க கூட இல்லை அப்படின்னு கேட்டா ஒரு ஒரு ஐம்பது ரூபா அல்லது நூறு ரூபா கேட்டா எழுதிங்க ஒரு ரெண்டு ரூபா எழுதிங்க ரொம்ப போராடனா ரெண்டு ரூபா ஐம்பது பைசா போய் கேட்டு பாருங்க பள்ளிவாசல் அது சொல்றது என்ன சொல்லுவாங்க தெரியுங்களா தெரியும் பள்ளிவாசல் நிர்வாகம் பண்றவங்களுக்கு தெரியும் கேட்க போனா உங்களை மாதிரி தினம் நூறு பேர் வர்றாங்க பெருக்குங்க முன்னூத்தி அறுபத்தி அஞ்சு நூறாள பெருக்குங்க எவ்வளவு தினம் நூறு பேர் வர்றாங்க கொடுங்க கொடுக்காம இருங்க நல்ல வார்த்தையாவது சொல்லுங்களேன் இல்லைங்க வசதி இல்லை அதெல்லாம் கம்மியா கொடுங்க அப்படின்னு சொன்னா அது வேற அது சொல்லும் போதும் போய் உட்கார்ந்த உடனேயே இதே குழப்பா போச்சு அப்படி பள்ளிவாசலுக்காக வர்றாங்க இதே புறப்பா போச்சுன்னு சொல்ற அல்ல உன்னை சும்மா விடுவாங்க குடிக்க கொடுக்காம அது வேற விஷயம் மனதை மாத்தணும் மனதை ஈமான கொண்டு மாத்தணும் ஈமான கொண்டு மாத்துறதுக்கு பிறகு ஒரு வாழ்க்கை அமைக்கிறது அந்த வாழ்க்கை தான் அல்ல குரான் சொல்லிட்டு குரான்கிறது மந்திரம் இல்லை தந்திரம் இல்லை சகோதரர்கள் குரான்கிறது வியாதி கோதரது இல்லை குரான்கிறது வெறும் சக்கராத்து போதறது இல்லை அதுக்கெல்லாம் செய்யலாம் ஆனா அது போதறது அது போதறதுக்காக எல்லாம் இறக்கலை சீப்பு இருக்கு பாருங்க நான் படுக்கும்போது பக்கத்துல சீப்பு வச்சுக்குவேன் எப்பவுமே அதான் சீப்பு வைக்கிறதுல படுக்கும்போது பக்கத்துல வச்சுக்குவேன் எதுக்கு சொரியறது முதுகுல நடுவே வச்சா யார போய் எழுப்புறது அப்படியே யாரையாவது எழுப்பி சொரிய சொன்னா கூட கோபத்தில் நாலு கீழ் கீழே அதுல ரத்தம் வந்து ஹாஸ்பத்திரிக்கு ஆஸ்பத்திரிக்கு போயிருந்தது எதுக்கு விவகாரம் அதனால சொல்லியதுக்காக நல்ல சுகமான வஸ்து சீப் அதனால சீப் பக்கத்தில் வச்சுக்கோ அது நடுமுதுகுல அரிச்சா அப்ப அப்ப அடுத்த அங்கதான் அரிக்கும் இங்க அரிச்சா பரவாயில்ல அங்க அரிச்சா என்ன செய்யறது அவன் திருப்பி போய் தேய்ச்சிக்கிட்டே இருந்தா அதுக்கு ஒண்ணு வேலையாகாது அதுக்காக செருப்பு சீப்பு வச்சுக்கிறது சொன்ன சீப்பு <laughs> சொல்ல வந்த மனிதனுடைய மனோநிலையை மாற்றி எப்படி வாழணுங்கிறது அவத்தால வாழ்க்கை முறை சொல்லி தருது குரான்ங்கிறது அதுக்கு தான் உள்ளது அதான் சொல்ல வந்த குரானை எதுக்கு பயன்படுத்தணுமோ அதுக்கு தான் பயன்படுத்தணும் இப்ப சீப்பை சொரியதுக்கு பயன்படுத்துறதுங்கிறது அதுவும் செய்யலாம் ஆனா சீப்பு உண்டாக்குறது சொரியறதுக்கு அல்ல ஒரு சீப்பு எதுக்கு உண்டாக்கப்பட்டதுன்னு கேட்டார் வாத்தியார் சொரியறதுக்குண்டா இவன் இனிமேல் படிக்கலாமா இவன் ஏதாவது விறகு வெட்டுற பார்க்க வேண்டியதானே சீவு எதற்காக உண்டாக்கப்பட்டது சீவதற்காக தலைவாறுவதற்காக சொல்லியதற்காக இல்லை சொல்லவும் செய்யலாம் அதே போல குரானின் மூலமாக எத்தனையோ லாபங்கள் அடையலாம் ஒரு லாபம் அல்ல ரெண்டு லாபம் அல்ல உலகத்தில் யார் யார் என்னென்ன லாபங்கள் தேடுகிறார்களோ அத்தனை லாபங்களும் அடையலாம் குரான் குரான் அப்படிப்பட்ட ஒன்று ஆனால் குரான் இறக்கப்பட்டது முதலில் முத்தகை முதலில் மனிதர்களுடைய வாழ்க்கைக்கு நேர்காணி காட்டுவதற்காக சிராத்தை முஸ்தகையும் காட்டுவதற்காக சிராத்த முஸ்தகிம் எதுக்கு பள்ளிவாசல வந்து அஞ்சு நேரம் தொழுகிறதுக்கு மட்டுமல்ல அது முதல் கடமை அடுத்தது நோம்பு தொலை காத்து கஞ்சி அதான் பேரும்ப கடமைன்னு சொல்லுவோம் இதுக்கப்புறம் இது மட்டுமல்ல இது இது தீனுடைய ஒரு பகுதி வாழ்க்கையினுடைய ஒரு பகுதி வாழ்க்கையினுடைய மீத பகுதி இருக்கு மீத பகுதியில் இப்ப முக்கியமான ஒரு ரெண்டு பகுதி வாழ்வியல் மனிதனுடைய வாழ்வியல் முக்கியமான ஒரு ரெண்டு பகுதி என்னன்னு சொன்னா மனிதனுடைய பணம் காசு சம்பந்தப்பட்ட பகுதி இது அறவையில மாமலாத்துன்னு சொல்றோம் மனிதர்களோடு சம்பந்தப்படுகிற பகுதி நம்முடைய நண்பர்கள் நம்முடைய வீட்டார்கள் நம்முடைய குடும்பத்தார் நம்முடைய மனைவி நம்முடைய மக்கள் இன்னும் மற்றவர்கள் உலகத்தில் இருக்கும் மற்றவர்கள் மனிதர்களோடு பழகுகிற சம்பந்தங்கள் பற்றியதுக்கு பேர் மாஷரம் பணத்தோடு கொடுக்கல் வாங்கலோடு சம்பந்தப்படுகிறதுக்கு பெயர் மாமலா ஒரு பக்கம் இபாதாத்திற்கு இருக்கு அதே சரியத்தில் இபாதாத்துக்கு எவ்வளவு முக்கியத்துவம் இருக்குதோ அதே அளவு முக்கியத்துவம் மாமலாத்துக்கும் இருக்கு பணம் காசு கொடுக்கல் வாங்கல நம்ம சுதந்திரமானவர்கள் அல்ல என்னோட என்னோடது நான் எப்படி வேணாலும் செய்வேன் இல்லை பாருங்க எல்லாத்தோட ஒரு முக்கிய விஷயம் இல்ல இந்த வலாத்த வலா துபந்து இன்னல் முபத்திரீன காணும் நிகவாரி செய்யாதி தபுதீர் செய்யாதீர்கள் வீடுகளையில் செய்யாதீர்கள் காசு உங்களுக்கு எவ்வளவு இருக்கட்டும் ஒரு வேலைக்கு எவ்வளவு செலவு செய்யணும் அவ்வளவு செலவு செய்யணும் அதை விட கூட்டவும் வேண்டாம் நீங்க அதை விட குறைக்கவும் வேண்டாம் முறையை விட குறைக்கவும் வேண்டாம் அதுக்கு பேர் ஈஸ்வரா அதை விட அது பேர் தக்ரீப் அதை விட கூட்டவும் வேண்டாம் அது பேர் ஈஸ்வரா எந்த காரியம் செய்தாலும் நீங்க உடை உடுத்தணும் வீடு கட்டணும் வாகனம் வாங்கணும் வாங்க வேண்டாம் சொல்லல ஆனால் எவ்வளவு தேவையோ அவ்வளவு செய்யும் அதை விட குறைக்கும் அல்லாஹத்தால சொல்லல பல தஜால் எதக்க மகளூலத்தினால உணர்த்தி மகளூலத்தன் உனக்கு கழுத்தில் எப்படி கட்டிட்டு உட்கார்ந்து எதுக்கும் செலவு செய்ய மாட்டேன் காசே தொடவான் இவன் கழுத்தை எப்படி கட்டிக்கிட்ட கை எப்படி விடுவான் அதான் அல்ல சொன்னான் சோப்புல கை விட்டு விட்டு எடுன்னு சொல்லல வலா சஜா எதக்க எல்லாம் உனக்கு உன்னுடைய கையை கழுத்துல கொண்டு போய் கட்டிக்காது காசை தொடவே மாட்டேன் அப்படி செய்யறது அகமக்தனம் அதனால காசு எடு செலவு செய் ஆனா அதே நேரத்தில் வலா தரிசு தொகா குள்ளல் பஸ் உரிய காசை எல்லாம் அள்ளி செல்லாத உனக்கு இல்லாம குரான்ல இங்க தொழுகை பற்றி சொல்லப்பட்டிருக்கோம் அங்க இதுவும் சொல்லப்பட்டிருக்கு காசு எப்படி செலவு செய்யணும் என் இஷ்டத்துக்கு சம்பாதிப்பேன் என் இஷ்டத்துக்கு செலவு செய்ய நீ அல்லாவோட அடிமையே இல்லை அல்லாஹ் சொன்ன மாதிரி சம்பாதிக்கணும் அல்லாஹ் சொன்ன முறையில சம்பாதிக்கணும் செலவு அல்ல சொன்ன முறையில செய்யணும் அல்ல வேண்டாம்னு சொல்ல சம்பாதிக்க வேண்டாம்னு சொல்ல முறப்படி சம்பாதி அடுத்தவங்களுக்கு கஷ்டம் கொடுக்காம சம்பாதிக்கணும் அதான் இந்த உசூல் சம்பாதிக்க இருக்கிறதுல ஹராம் இது ஹராம் அது ஹராம் அது ஹராம் அது ஹராம் அஜர்த்து இத்தனை ஹராம் சொன்னா நான் என்ன பண்ணட்டும் அடே ஒரே ஒன்னே ஒண்ணுதான் ஹராம் அடுத்தவனை யாருக்கும் துன்புறுத்தக்கூடாது அப்படி சம்பாதிக்க கூடாது அந்த ஒண்ணுதான் ஹராம் சரி இஸ்ராம்ங்கிறது என்ன யாருக்கும் பிரயோஜனம் இல்லாம வீணா போயிடக்கூடாது அதுக்கு தான் பேர ஹராம் ரெண்டுதான் ஹராம் நூறு ஹராம் இருநூறு ஹராம் ரெண்டாயிரம் ஹராம் ஐயாயிரம் ஹராம் இருபதாயிரம் ஹராம் இல்ல இல்லை சரியத்தில் நாலு விஷயத்தில் ரெண்டு தான் ஹராம் ஒண்ணு அடுத்தவர்களுடைய சொத்து அபகரிக்க கூடாது அடுத்தவர்களை துன்புறுத்தி சொத்து சம்பாதிக்க கூடாது இந்த ஒண்ணுதான் ஹராம் வட்டியும் அடுத்தவங்களை துன்புறுத்துறது ஆகையினால ஹராம் லஞ்சமும் அடுத்தவங்களை துன்புறுத்துறது ஆகையினால ஹராம் பொது சொத்தை சாப்பிடுறது அடுத்தவங்களை துன்புறுத்துறது ஆகையினால ஹராம் கலப்பரம் செய்யறது அடுத்தவங்களை துன்புறுத்துறது ஆகையினால ஹராம் கடத்தல் செய்யறது அடுத்தவங்களை துன்புறுத்துறது ஆகையினால ஹராம் எதுவெல்லாம் ஹராமோ அதுவெல்லாம் அடுத்தவங்க துன்புறுத்துறதா இருக்கும் ஆகையினால ஹராம் ஒண்ணுதான் ஹராம் நூறு ஹராம் இரநூறு ஹராம் இல்லை யாவும் சொல்றது ஒண்ணுதான் ஹராம் அதே போல ஒரு செலவு செய்யறதுல ஹராம் என்னன்னு சொல்ல செலவு செய்ய வேண்டாம்னு சொல்லல நல்ல சாப்பாடாக்கி சாப்பிட வேண்டாம் யாராவது சொன்னாங்களா நல்ல சாப்பாடாக்கி சாப்பிடுங்க முடிஞ்ச வரைக்கும் சாப்பிடுங்க வேண்டாம்னு சொல்லல அதுவும் இந்த காலத்துல அளவுதான் சாப்பிட முடியும் டாக்டர் சொல்லிடுறாங்கப்பா அதிகமா சாப்பிடாதீங்க முந்தி அல்ல சொல்லி சொல்லி பார்த்தான் நடக்கல டாக்டர் விட்டு சொல்ல சொல்லிட்டான் நெய்ய தொடாதீங்க ஏற்கனவே நீங்க செஞ்ச காரியம் பூரா கொழுப்பு ஏற்கனவே அல்ல சொன்னதுக்கு மாத்தமா செஞ்சதெல்லாம் என்னங்க கொழுப்பு அதனால இப்ப சொன்னா என்ன நெய் கொழுப்பு சாப்பிடாதீங்க பின்ன என்ன ஆயிலுங்க சன்ஃபிளவர் வாயில வச்சார கசக்கு நல்லெண்ணெய் அப்படிதான் அதுவே ஒரு வகையான கசப்பு ருசியான எண்ணெய் சொன்னா தேங்காய் எண்ணெய் அந்த மாதிரி எண்ணெய் ருசியான எண்ணெய் அதெல்லாம் கொழுப்பு இது ஏன் வேண்டாம்னு சொன்னா ஏற்கனவே செஞ்ச கொழுப்புனால இப்ப வேண்டாம்னு சொன்னோம் டாக்டர் இப்ப வேண்டாம்னு சொல்றது காரணம் தான் சரி பின்ன சாப்பிடுங்க இறைச்சி சாப்பிடலாமா தொடவே கூடாது வாரத்தில் ஒரு நாள் முப்பத்தி ரெண்டு கிராம் வாரத்துல ஒரு நாள் முப்பத்தி ரெண்டு கிராம் சரி கோழி இறைச்சியாவது அதுவும் இல்லைங்க வாரத்துல ஒரு ஒரு ரெண்டு தடவை நூறு கிராம் கோழியா தொங்குது நமக்கு கண்ட்ரோல் என்னங்க அது இது யாருக்கு வியாதி வந்துச்சு அவங்களுக்கு இல்ல வியாதி இல்லாதவங்களுக்கு கூட டாக்டர் சொல்ற அட்வைஸ் தான் ஆனா சாப்பாட்டை குறைங்கன்னு சொன்னா அது ரசூல்லா சொன்ன மாதிரி இருக்கும் அளவா சாப்பிடுங்கன்னு சொன்னா அது ரசூல்லா சொன்ன மாதிரி இருக்கும் அதனால டயட் கண்ட்ரோல் பண்ணுங்க கண்ட்ரோல் என்னங்க அது இது யாருக்கு வியாதி வந்துச்சு அவங்களுக்கு இல்ல வியாதி இல்லாதவங்களுக்கு கூட டாக்டர் சொல்ற அட்வைஸ் தான் ஆனா சாப்பாட்டை குறைங்கன்னு சொன்னா அது ரசூல்லா சொன்ன மாதிரி இருக்கும் அளவா சாப்பிடுங்கன்னு சொன்னா அது ரசூல்லா சொன்ன மாதிரி இருக்கும் அதனால டயட் கண்ட்ரோல் பண்ணுங்க என்ன பண்ணுங்க டயட் கண்ட்ரோல் போய் கேட்டா சாப்பிடுங்க அது சாப்பிடுங்க சாப்பிடுங்க இல்ல இல்லைங்க வேண்டாங்க நான் டயட்ல இருக்கிறேன் என்னத்துல இருக்கிறாரா பேரு மைசூர்ல ஒருத்தன் கழுதிக்கு மகாராஜா பேர் வச்சிருந்தாங்க அதான் அந்த டயட்ல இருக்கிறது அல்ல முதல்ல சொன்னாங்க ரசூலுல்லாஹி சொன்னார்கள் குழு ஸ்ரபு வலா சாப்பிடுங்க குடிங்க ஆனா இஸ்ராப் செய்யாதீங்க அளவுக்கு மேல செய்யாதீங்க அதான் ஹராம் எதை எந்த அளவு செய்யணும் அந்த அளவு செய்யும் அடுத்தவர்களை துன்புறுத்தி சம்பாதிக்காதீர்கள் அது ஒண்ணுதான் ஹராம் அடுத்து யாருக்கும் பிரயோஜனம் இல்லாமல் செலவு செய்யாதீர்கள் அதுதான் ஹராம் ரெண்டுதான் ஹராம் பாக்கி ஒண்ணு ஹராம் அதனால் அல்லாஹத்தால வாழ்க்கைக்கு முறை சொன்னா ஒண்ணு மாமலா ஒண்ணு எங்க இபாதத்துக்கு எவ்வளவு அந்த என்ன அந்தஸ்து இருக்கும் சரீரத்துல அதே அந்தஸ்து மாமலாத்துக்கு இருக்கு பணத்துக்கு இருக்கு அதே அந்தஸ்து மாசரத்துக்கு இருக்கு மாசரத்துக்கு என்ன அந்தஸ்து நம்முடைய சொந்தக்காரர்கள் உறவினர்கள் முதல்ல மாசரத்திற்கு பாருங்க மனிதர்களோடு கலக்கிறோம் மனிதர்களோடு எப்படி நடத்துக்கணும் எப்படி வேணாலும் நடத்துக்கலாமா எங்க இருந்தாலும் சரி மனைவியோட நடந்துக்கிறதுக்கு முறை இருக்கு இப்ப நம்ம நடந்துக்கிட்டு இருக்கிறோமே சரியத்துடைய பார்த்தா நடந்துக்கிட்டு இருக்கிறோம் மனைவியோடு சரியத்தில் என்ன சொல்லப்படுறது எந்த முறையில் நடக்கணும் அப்படி நடக்கணும் நம்ம மனைவி நடக்கிறோமா நம்ம போனா நமக்கு ஆசை என்னவோ நமக்கு என்ன பேச்சோ அந்த பேச்செல்லாம் பேசுவோம் பிடிக்கலன்னு சொன்னா அவளை விளக்கமா அடி சீவக்கட்டையில் அடி அந்த அடி இதுல அடிப்போம் பிடிச்சிருச்சு கண்ணே முத்தே பொண்ணே மணியே பூரா கழட்டி கையில கொடுத்துருவான் பிடிச்சுதான் பிடிக்கலன்னா போடி நீ தொலைஞ்சா தாண்டி என் வீடு உருப்பிடும்பா இது சரியத்துடைய முறையா ஷரியத்துடைய முறை அந்த பார்க்கல சகோதரர்களே ஷரியத் மனைவியோடு பேசுறா எப்படி பேசணும் இதுக்கு முறை சொல்லி இருக்கு மனைவியோடு சம்பாதிச்சா எப்படி சம்பாஷிக்கணும் இதுக்கு முறை சொல்லி இருக்கு மனைவியோடு இருந்தால் எப்படி இருக்கணும் இதுக்கு முறை சொல்லி இருக்கு குரான் சொல்லி இருக்கு சகோதரர்கள் மக்களை எப்படி வளர்த்தணும் அவன் மக்கள் மேல பிரிஞ்சு வந்துருச்சு அவன் கேட்டதெல்லாம் வாங்கி கொடுங்க என்ன கேட்டாலும் சரி அது கூடுமா கூடாதா ஆகுமா ஆகாதா நடக்குமா நடக்கா எந்த பிரச்சனையும் இல்லை பிள்ளைகளுக்கு இல்லாததான் கண்டுபிடிச்சிய தத்துவம் பிள்ளைகளுக்கு இல்லாததா சரி பிள்ளைய கண்ட்ரோல் பண்றேன்னு சொல்லிட்டு கடைசி எல்லாத்தையும் விட்டு கடை எந்த காரியமும் நடக்கிறது இல்லை அப்படி மாதிரி சில நடக்கிறது அப்படி இல்லை மாநாள வாலிபன் ஹரிசில வருது ஒரு தந்தை தன்னுடைய குழந்தைக்கு செய்கிற நற்காரியங்களில் அவருக்கு அவனுக்கு செய்கிற உபகாரத்துக்கு கிடைக்கிற சமாவை போல வேறு எதுக்கு கிடைக்கிறது இல்லை மக்களுக்கு அவ்வளவு உபகாரம் செய்யணும் மக்கள் அவ்வளவு அன்பா வளர்த்தணும் அன்புக்கும் அதே நேரத்தில் கண்டிஷனா வளர்த்தோம் அன்புங்கிறது வேற கண்டிஷன் வேற அன்புக்கும் கண்டிஷனுக்கு சம்பந்தம் இல்லை அன்புங்கிறது ஒரு தனி தனி பார்த்து அதே போல கண்டிஷன் ஒரு தனி பார்த்து கண்டிஷன் இடத்துல கண்டிஷன் அன்பு இடத்துல அன்பு நீ பாக்கலீங்களா குழந்தை கீழே விழுந்துருச்சு ஏடா இப்படி ஓடி வந்து கீழே விழுந்தேன்னு வந்து ரெண்டு அடி வச்சு அந்த அம்மா என்ன செய்யுது இந்த குழந்தைய அது அது கண்டிஷன் இது அன்பு ரெண்டு ஒன்று சேர முடியும் இதுதான் சரியத்து சொல்லி இதே போல மற்றவர்களிடத்துல மஸ்ஜிதுக்கு வர்றோம் எப்படி உட்காரணும் மஸ்ஜிதுக்கு வர்றோம் எப்படி உட்காரணும் முதல்ல வந்து எங்க உட்காரணும் ஒருத்தர் வந்தார் முதல்ல முன்சபில இடம் இருக்குது எங்க வந்து உட்காரணும் அவரு நேர முன்சபில வந்து உட்காரணும் நமக்கு அதெல்லாம் சரியத்துல வந்தது பள்ளிவாசல்ல சரியத்துடைய தொழில் தொழுகிறதுக்கு தான் ஆனா மனிதனோடு நடக்கிறது எப்படி நடக்கிறங்கிற முறையில முதல்ல முன்சப்பில் உட்காரணும் அப்புறம் ரெண்டாவது சப்பு அது முடிஞ்சா மூணாவது சப்பு அது முடிஞ்சா நாலாவது சப்பு அது முடிஞ்சா அஞ்சா நமக்கு அப்படியெல்லாம் இல்ல எங்க தூண் கிடைச்சா அங்க உட்கார்ந்தா இல்ல எங்க ஃபேன் கிடைச்சா அங்க உட்கார்ந்தா வெள்ளிக்கிழமை அன்னைக்கு வந்துட்டாருங்க குளிச்சுட்டு பேன கீழே உட்காந்து தூங்குறதுக்கு வெள்ளிக்கிழமைக்கு வந்தா சவாப் இருக்கிறான் இல்லைன்னு சொல்லலே ஆனால் ஏழஞ்சு முப்பத்தஞ்சு முப்பத்தஞ்சு தடவை அல்லாஹு தாலா கூப்பிட்டு அப்ப எல்லாம் இவன் தூங்கிட்டு இருந்தான் கடையில் இருந்தான் காசு பார்த்துக்கிட்டு இருந்தான் இன்னைக்கு வெள்ளிக்கிழமை அன்னைக்கு அது வர்ற அவசரமா தெரியுங்களா வேட்டியை மடிச்சு வெளியிட்டு வேகமா ஓடி வருவான் அல்லது ஒரே ஒரே ஹோண்டாவில் பதிமூணு பேர் உட்கார்ந்துருக்கான் ஏன்னா புரட்டது லேட்டு அதான் நானும் ஏறிக்கிறேன் எனக்கு ஒரு லிப்ட் கொடுங்க அங்க ஹேண்ட் ஹேண்ட்பார்ல இருந்து கடைசி அந்த வளைஞ்சிருக்கு பாருங்க அது வரைக்கும் பதிமூணு பேர் உட்கார்ந்துருக்காங்க முதல் ரக்காத்து ருக்கு போகும்போது வர்றாங்க ஒன்னா சராங் கொடுக்கும்போது இந்த பதிமூணு பேர் ஹோண்டா போய்கிட்டு இருக்கு அல்ல ஏமா நன்மை கொடுத்துருவானோ ஓ வராதவர் வந்தாரு போகாதவர் போயிட்டாரு குடின்னு சொல்லுவானா குடுன்னு சொல்லுவாங்க வருத்தமா இருக்கு சொல்ற அல்ல என்ன சொல்றான் செய்யணுமா இல்லையா அதை விட்டு நம்ம இஷ்டத்துக்கு ஒரு பிடிச்சுக்கிறதா சரியத்தில் இருக்கா இல்லையா கேட்டவா இருபத்தேழு ஒண்ணு நான் சொல்றேன் கோச்சிக்காதீங்க இருபத்தேழு ஒண்ணு இது சில பள்ளிவாசல்கள் பொம்பளைகளுக்கு பூ வச்ச மாதிரி இது ஜிபிரில இஸ்லாம் வர்றாங்கன்னு இருக்குது நம்ம பள்ளிவாசலுக்கு வழி தெரியாது அதுக்காக தெருவெல்லாம் லைட் போட்டு விட்டு பள்ளிவாசலுக்கு வழி காமிக்கிறது நல்ல வேலை ஆள் நிக்க வைக்காம போனாங்க ஜிபிரியில கூட்டு வர்றது சோதனை இபாதத்துடைய இரவு அந்த இரவு எந்த இரவு ரமதான் பூராவுமே இபாதத்துடைய இரவு ரமதான் மாசத்துல இரவுல ஏதோ கொஞ்ச நேரம் படுக்கலாம் அவ்வளவுதான் பாக்கி இரவு பூரா தூங்குறதுங்கிறது அப்படி இல்லை பாக்கி உள்ள எவ்வளவு அப்படிதான் ரமதானுடைய மாதத்தில் இரவுல கொஞ்ச நேரம் படுக்கணும் பாக்கி எந்த சொல்றது ஆரம்பிக்கணும் ஓதணும் விக்கிரி செய்யணும் அல்லாட்ட துவா கேட்கணும் கேட்கணும் கேட்கணும் கேட்கணும் அவங்க இறக்கம் வந்துடும் ரமதான்ல கூட கேட்கல எப்பதான் கேட்க போறீங்க மவுத்துல உட்கார்ந்து மத்தவங்க எல்லாம் கேட்டுக்கிட்டு இருப்பாங்க நம்ம மௌத்தாகும் போது மத்தவங்க கேட்பாங்க மத்தவங்களுக்கு தான் கிடைக்கும் நமக்கு இங்க கிடைக்கும் நம்மளால கேட்கறதுக்கே உள்ள நம்ம காலம் அதுவும் இந்த கடைசி பத்து இருக்குது பாருங்க நான் நரகத்தை விட்டு விடுதலை செய்யற காலம் ஏத்துக்காம இருக்க வேண்டிய காலம் பள்ளிவாசலே வந்து கிடத்தரணும் போதும் தொழில் தான் காலம் பூரா செஞ்சமே காலையில எந்திரிச்சா கடை மத்திய இடத்துல கடை மதியத்துல கடை ராத்திரில கடை அசர்ல கடை படுத்தா கடை எந்திரிச்சா கடை நின்றா கடை உட்கார்ந்தா கடை விழுந்தா கடை எல்லாம் கடை கடை கடை கடை இந்த ரம்ஜான்ல வந்தாவது மசிதில கடை அதானங்க காலையிலும் பேசிட்டு இருக்கிறோம் வயசு பூரா தொழில் உத்தியோகம் அது இது வாங்குறது விற்கிறது கொடுக்கறது பணம் காசு பேரேடு லெக்சரு வரவு செலவு அது இது இது பேசி பேசி பேசி பேசி பேசி பேசி வாழ்க்கையே முடிஞ்சு போச்சு என்ன வாழ்வியல் இந்த ரமணாவுடைய மாசம் மசிதில் வந்து இருந்தா என்ன கெட்டு போச்சு அது குறைஞ்சது கடைசி பத்து நாள் சில ஊர்ல சொல்லிடுறாங்க சுண்ண ஏத்திக்காப்பு இருக்கிறது சுண்ணத்து அதனால ஆள் பிடிங்க யார் ஊர்லயே ஒரு சப்பராணி புரிஞ்சு கொண்டு வந்து உட்கார வச்சு அவருக்கு இன்னைக்கு இன்னார் வீட்டுல சாப்பாடு இவருக்கு இன்னார் வீட்டுல சாப்பாடு அவர் அல்லாக்காக ஏத்துக்காக இருக்கிறாரு கபூலாக இருக்கு என்னமோ பத்து நாள் நல்ல சாப்பாடு வரும் சவாபு கிடைக்காது சாப்பாடு தான் கிடைக்கும் உட்கார வச்சவங்களுக்கு சவாபு கிடைக்காது சகோதரர் ஒரு வேலை எப்படி செய்யணும் அல்ல சொல்லியிருக்கிறோம் அப்படித்தானே செய்யணும் அந்த வேலைக்கு முறை உண்டாக்குறதுக்கு நமக்கு யார் உரிமை கொடுத்தது ஒரு வேலைக்கு நாம ஒரு முறை உண்டாக்கிறது அதே பள்ளிவாசல ஜமாத்தா ஜமாத்தா தொழுகணும் எல்லாம் வந்தாங்க கொஞ்சம் நாலு பேர் பிரிஞ்சு வந்தாங்க வாங்க நம்ம ஒரு ஜமாத்தை நடத்திக்கலாம் யார் சொல்லுவாங்க உங்க ஜமாத்தை நடத்தி பள்ளிவாசல ஜமாத்த எதுக்கு இருக்கு வர்றவங்க வர்றவங்க நாலு நாலு பேர் ஜமாத்து நடத்திக்கிட்டா பள்ளிவாசல ஜமாத்துன்னு எதுக்கு ஒண்ணு இருக்கு பள்ளிவாச ஜமாத்தோட தான் தொழுகணும் ரெண்டாவது ஜமாத்தான் தொழுவக்கூடாது ஏதாவது பிரயாணத்துல போறவங்க வேற வழியே இல்லாம நிர்பந்தமா அவங்க தொழுதா அது நிர்பந்த நிலையில அவங்க செய்யறாங்க அது வேற விஷயம் வசதி இருக்கும்போது அப்படி செய்யக்கூடாது பாங்கு சொன்னா பள்ளிவாசலுக்கு வர்ற பழக்கத்தையே உண்டாக்குறது இல்லை நம்ம அப்படி ஒரு நினைப்பு கூட இல்லைங்கல்ல பாங்கு சொன்ன உடனே சத்தம் கேட்ட உடனே சும்மா தான் உட்காந்துருப்போம் பாங்கு சொன்ன உடனே எந்த மனுஷனையும் அதை அசைகிறத பாத்துருக்கிறோமா எங்கேயாவது நீங்க கடையில் இது வரைக்கும் பாத்துருக்கீங்களா ஒரு பதட்டம் பாத்துருக்கோமா பானு சொல்லி ஆச்சுன்னு யாராவது சொன்னா கூட இப்பதான் சொல்லி இருக்கிறாங்க இன்னும் இருபத்தி நாலு நாளைக்கு வரை ஜமாத்து நடக்கும் இப்பதான் சொல்லி இருக்காங்களா அப்புறம் என்ன பாப்பாரு இப்படி பாப்பாரு மாதிரி பன்னெண்டு ஐம்பது ஒன்னு பத்து தான் ஆகுது ஒன்னே காலுக்கு தான் ஜமாத்து ஒன்னு பத்துக்கு ஒன்னே காலுக்கு இடையில எவ்வளவு நேரம் அந்த ஜமாத்து முடியறதுக்கு இன்னொரு அஞ்சு நிமிஷம் ஆகும் இல்ல பாத்துக்கலாம் பெறப்படுறதே ஒன்னே காலுக்கு தாங்க யார் உங்களுக்கு உரிமை கொடுத்ததுன்னு கேட்கிறேன் நான் சொல்றேன் பாங்கு சொன்ன பிறகு பள்ளிவாசல்ல உட்கார்ந்து கடையில உட்கார்ந்து யாருக்கு பள்ளிவாசலுக்கு வர முடியுமோ பள்ளிவாசல் பக்கத்தில் இருக்கும் பள்ளிவாசல் வந்து தொழுகணுமோ அவங்க பாங்கு சொன்ன பிறகு பள்ளிவாசல்ல உட்கார்ந்து இருந்தா அந்த காசுனால் அவங்களுக்கு எந்த காலத்திலும் பறக்கத் வராது அதான் வரும் இது நான் சொல்லல அல்லாஹு தாலா சொல்லுவாங்க அல்லா சொன்ன முறையில் செய்யணும் சொல்றேன் சொல்ல வந்து குடும்பத்துக்கு அல்லா முறை சொல்லியிருக்கேன் பிள்ளைகளோடு எப்படி பழகணும் சொந்தக்காரங்களோட எப்படி பழகணும் மனைவியோடு எப்படி பழகணும் மனைவி கணவனோடு எப்படி பழகணும் மனைவி சொல்லிக் கொடுத்துமா மனைவி சொல்லிக் கொடுத்துமா கல்யாணத்துக்கு முன்னாலே மனைவி மார்க்கப்படி பழகுவாளான்னு பார்த்து கல்யாணம் பண்ணல உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா ஆகாத மாதிரி பாக்குறீங்க நீ பாக்குறத பார்த்தாலே பண்ணி வைங்கன்னு சொல்ற மாதிரி பாருங்க இவருக்கு யாராவது சீக்கிரமா பார்த்து ஏற்பாடு பண்ணுங்க ஆறு முடிஞ்ச இல்ல கல்யாணம் பண்றதுக்கு முதல்ல இந்த பொண்ணு வந்தா மார்க்கப்படி நம்ம உடனே நடக்கும் நம்ம வீட்டுல நடக்கும் நம்ம வீட்டார்களை நடத்தும் அப்படிப்பட்ட பொண்ணா அப்படின்னு பார்த்தோமா முதல்ல என்ன கேட்டோம் பொண்ணு பார்த்திருக்குன்னு சொன்னா முதல்ல என்ன கேட்டோம் பவுனு சரி பவுனு செவப்பு அது வெங்குஷ்டமா இருந்தாலும் பரவாயில்ல சிகப்பா இருக்கணும் அது என்னவா இருந்தாலும் பரவாயில்ல தோல் சிவப்பா இருக்கணும் புத்தி நல்லா இருக்கணும் கேட்டமா அது அடுத்தது பவுன் என்ன போடுவாங்க அவங்களுக்கு வசதி இருக்கா இல்லையாங்கிறது கூட நமக்கு கேள்வி இல்லை பவுன் இவ்வளவு போடுவாங்களா இப்ப சாதாரணமா நடுத்தரமா இருந்தா ஐம்பது கொஞ்சம் லெவல் கூட எழுபத்தஞ்சு இந்த லெவல் கூட நூறு அப்புறம் கிலோ கணக்கு அப்புறம் அந்த கணக்கு அப்புறம் இதெல்லாம் போச்சுன்னு சொன்னா கார் கொடுப்பாங்களா ஹீரோ ஹோண்டா கொடுப்பாங்களா அது கொடுப்பாங்களா இது கொடுப்பாங்களா பிறகு கொடுக்கிற கார்ல அது என்னவா இருக்குமா இண்டிகாவா இருக்குமா சாண்ட்ராவா இருக்குமா ஏசி இருக்குமா கார்ல இந்த ஏசி கார் போய் கொண்டாட்டிட்டு போய் ஓசியா வாங்கணும் சாகலாம் இல்ல இதா நவரத் இலைஹா இதா நவர இலைஹா சர்ரத் இவன் வெளியிருந்து வீட்டுக்குள்ள போறா உள்ள நுழைஞ்ச உடனேயே அவள் இவனை பார்க்கிறாள் இல்லையா அந்த பார்வையிலேயே கணவனை சந்தோஷப்படுத்துவார் பார்வையில் என்ன செய்யணும் சந்தோஷப்படுது இப்படி பார்த்துட்டு எப்படி இருக்கு நமக்கு நம்ம வர வெளியே இருந்து வெந்து போய் நொந்து போய் அந்து போய் அத்தனையும் கெட்டு போய் அது ஆகி போச்சு அது இப்படி ஆகி போச்சு அப்படி ஆகி போச்சு அது அப்படி ஆயிரத்தெட்டு பிரச்சனையோட உள்ள வந்து சேர்றான் உள்ள வந்தோடனே இப்படி பார்த்துட்டு நீ தானா வர்ற நான் சொல்லல சகோதரர்களே ஹதீஸ் சொல்றேன் இதா நவர இதையா அசர் வைதா அமரஹா அதா சொன்ன உடனே செய்வான் சொன்ன உடனே செய்யறதுல உள்ள நுழைஞ்ச உடனே முதல்ல வெளியே போயிட்டு வர்றாரு சுத்திட்டு வர்றாரு சொன்னா தாகத்தோட வருவார் பல நாடுகள்ல பார்த்திருக்கிற முதல்ல போன உடனே தண்ணி கொண்டு வந்து வைப்பார் பல நாடுகள் வீட்டுக்குள்ள எந்த விருந்தாளி வீட்டுக்குள்ள போனாலும் சரி நம்ம ஊர்ல டீ தான் கொண்டு வந்து வைப்பாங்க ஆனா அது டீ போடுறதுக்கு நீ நேரம் ஆகும் டீ போட பால் இருந்தா தான் ஆச்சு ஆனா ஆவின் பால்காரன் வரணுமே அப்புறம் டீ வரும் எல்லா ஊர்ல மத்த ஊர்ல என்ன பழக்கம் சொன்னா உஷ்ணமான நாடுகள்ல குளிர்ந்த தண்ணி கொண்டு வந்து வைப்பாங்க முதல்ல தண்ணி ஏன்னா வெளியிருந்து வர்றவருக்கு முதல்ல ஒரு கிளாஸ் தண்ணி குடிச்சிருந்தா அப்பாடா இருப்பார் அதே போல மனைவி என்ன செய்யணும் வெளியிருந்து உள்ள கணவர் வந்த உடனே பேக் கொண்டு வர்றாரு வச்சுங்க இப்படி பார்த்துட்டு உள்ள போயிட்டான் நம்ம பேக தூக்கிட்டு அங்க இருந்து கூலிக்காரன் தூக்கிட்டு வந்தான் சரி இங்க இருந்து யார் தூக்கிட்டு போறது செல்ஃப் சர்வீஸ் இங்க இருந்து ரெண்டு பெட்டி தூக்க முடியாத பெட்டி தூக்கிட்டு போறோம் அவன் பாட்டு போயிட்டா உள்ள பெல் அடிச்சா கதவை திறந்து விட்டு பெட்டியை கையில வாங்கல பெட்டியை கையில வாங்கணும் கதவை திறந்து விடணும் உள்ள கொண்டு போய் பெட்டி வைக்கிற இடத்துல வைக்கணும் உட்கார சொல்ல வேண்டிய இடத்துல உட்கார சொல்லணும் அதை நம்மளே போய் உட்காரணும் முதல்ல தண்ணி கொண்டு வந்து கொடுக்கணும் இல்லைங்க ரொம்ப வெயிலுங்களா வெயில்லாம் தெரியுது இருந்தாலும் ஒரு சோப்படுத்துறதுக்கு எப்படி மோத்தான வீட்டுல போனா வியாதியா இருந்தார்களா வியாதியா இருந்தாங்க மௌத்தானார் மூணு வருஷமா வியாதியா தானே இருக்கிறார் அப்படின்னு வியாதியா இருந்தாருங்களா ஒரு சும்மா கேட்கிற ஃபார்மாலிட்டி தானுங்களே அது மாதிரி ரொம்ப வெயிலுங்களா ரொம்ப அழுத்து போயிட்டீங்களா ஒரு வார்த்தை கேட்கட்டும் வாய் திறந்து அவளும் கேட்க போறது இல்ல நம்மளும் அவளை வா ரொம்ப கஷ்டப்பட்டையா நீ ரொம்ப சமையல் கஷ்டமா ரொம்ப வேலையா அப்படின்னு கேட்டிருக்கிறோமா சோத்த போட்டு வச்சுட்டு வந்து கொட்டிக்க அது சொல்றதும் எங்க ஊர்ல எல்லாம் கிராமங்கள்ல எல்லாம் சோறு போட்டாச்சு வாங்க எருமைக்கு புல்லு போட்ட மாதிரி இப்ப பழகி இருக்கிறாங்க சோறு வச்சாச்சுன்னு சொல்லி பழகி இருக்கிறாங்க இல்லையானா அந்த காலத்துல சொல்லுவாங்க சோறு போட்டாச்சு வாங்க கிராமத்து பழக்கம் இதான் நவரையிலே அசரத் வைதாவராக சொன்ன உடனே செய்யணும் பிரச்சனைகள் இருக்கும் கணவன் மனைவியில பிரச்சனை இல்லாம இருக்குமா பிரச்சனை இருக்கு ரெண்டு பேரும் சேர்ந்து இருக்கிறது பிரச்சனை இருக்கும் ஆனால் அந்த பிரச்சனைகளை பிரச்சனையுடைய இடத்துல தான் சொல்லணுமே தவிர புருஷனை என்னாக்க கூடாது பேஜாராக்க கூடாது அது புஞ்சாதி புஞ்சாதியினுடைய தீனி கடமை மார்க்க கடமை அது மாஷரத்துடைய கடமை <laughs> அதே போல நாம மனைவி என்னதான் செய்தாலும் சரி அவ கும்பல போனதான் இந்த வேற கும்பல இல்லாத என்னென்ன வெட்டி இருக்கிறோம் புத்தி கம்மி புத்தி கம்மினா அதாவது நாம நினைக்கிற புத்தி அவங்களுக்கு இருக்காது வேற வேற புத்தி கூட இருக்கும் வேற அவங்க லைன்ல உள்ளதுல அவங்களுக்கு புத்தி கூட இருக்கும் நம்ம லைன்ல புத்தி கம்மி புத்தி கம்மி நல்ல விலகி செய்தது பொதுவா பொம்பளைக்கு புத்தி கம்மிங்கிறது அது நமக்கு புத்தி கம்மி அப்புறம் பொதுவா பொம்பளைக்கு புத்தி கம்மிங்கிறது உண்மை இல்லை வேணா எழுதி வச்சுக்க இது நான் இன்னைக்கு தான் சொல்றேன் இதுக்கு முதல்ல எங்கேயும் சொல்லலை இன்னைக்கு இந்த முகமது ஜிமல் பறக்கத்து இந்த யாசி முல்சா பறக்கத்து இந்த டவுன் புள்ளி அஜர்த்துடைய பறக்கத்துல அல்லாஹத்தால வாயில போடுறோம் பொம்பளைக்கு புத்தி கம்மி புத்தி கம்மின்னு வருது ஆனா நிறைய தடவைகள்ல பாக்குறோம் பொம்பளை சொல்றதா சரியா இருக்கு பாத்தீங்களா இல்லீங்களா உள்ள சொல்லுங்க நிறைய விஷயங்கள் நம்ம போய் ஒண்ணு சொல்லியிருப்போம் அங்கிருந்து உதாரணமா நான் சொல்லுவேன் வீட்டுல என்னத்துக்கு இவ்வளவு நம்ம சேர்த்து வைக்கணும் இவ்வளவு பெரிய வீடு நமக்கு இருக்கு இவ்வளவு சொத்து நமக்கு இருக்கு நம்ம ரெண்டு பேர் பிள்ளை ஏதோ சம்பாதிக்கிறாங்க சாப்பிடுறாங்க முடிஞ்சு போச்சு நம்ம ரெண்டு பேரும் நம்ம ரெண்டு பேருக்கு என்ன வேணும் மாதத்துக்கு ஒரு ரெண்டாயிரம் ரூபாய் சரியா போச்சு நம்ம ரெண்டு பேருக்கு நம்ம ரெண்டு பேரும் சாப்பிடுறது ரெண்டு பேரும் சக்கரை பேஷண்ட் பத்தாவது இடையில இடையில பிளட் பிரஷர் வேற மேடத்துக்கு இந்த கேஸ் போச்சுன்னா பெரிய பேஜா இருக்கு என்ன செய்யறதெல்லாம் வச்சிருக்கிறான் அப்ப அதனால அளவான சாப்பாடு அளவான இது மருந்து அதுதான் பாதி மருந்து பாதி சாப்பாடு அப்படித்தான் வாழ்த்து போய்க்கு நமக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லுவேன் ஒரு தடவை அப்படி சொன்னேன் இது எதுக்கு சும்மா அது வேணும் இது வேணும் அது வாங்கணும் இது வாங்கணும் இதெல்லாம் நமக்கு எதுக்கு நம்ம மௌத்தா போயிருமே நம்ம தீர்ந்து போயிருவேன் நீங்க மௌத்தா போனா அப்புறம் ஒண்ணும் இல்லைங்களா பிள்ளைகளா இல்லைங்களா ஆமாடா அதுதானே இருக்கு இப்பதான் யோசனையே வருது அவங்க சொன்ன பிறகுதான் யோசனை வருது இதுவரைக்கும் நம்ம நினைச்சா நம்மளால முடிஞ்சு போச்சு இப்ப அவங்க சொல்லலாம் நம்ம பிள்ளைகளா இருக்கு அதுக்கு என்ன செய்யும் வச்சுட்டு போவேணாமா சேர்த்து வச்சா தானே இருக்கும் வீடு கட்டி வச்சா தானே இருக்கும் நான் அஞ்சு உள்ள பெற்றிருக்கிறீங்க அஞ்சு வீடு இருந்தா தான் அஞ்சு வீடு கிடைக்கும் உங்களுக்கு ஒருத்தருக்கு வீடு இருந்தா போதுமா ஆமா அஞ்சு உள்ள பெற்றமே இப்பதான் யாவது வருது பெற்றதெல்லாம் அதுக்கு வேணும் தானே அதுக்கு சேர்த்து வைக்கணும் தானே அப்ப சொல்லுங்க இப்ப யாருக்கு புத்தி கூட நமக்கா ஒத்துக்கிட்டோமா கை எல்லாரும் ஒத்துக்கிட்டோம் அதாவது என்ன சொல்ற அவங்க லைன்ல அவங்களுக்கு புத்தி கூட நம்ம லைன்ல நமக்கு புத்தி கூட பொது லைன்ல நமக்கு புத்தி கூட பொது லைன் ஒன்று இருக்கு அதை நமக்கு புத்தி கூட ஆனா சிறப்பு லைன் அவங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் லைன் இருக்கேன் அந்த ஸ்பெஷல் லைன்ல அவங்களுக்கு தான் புத்தி கூட அதே போல சொல்லுவாங்க கல்யாணங்களுக்கு நம்ம இடைவெளி சொல்லுவாங்க எனக்கு அங்க கல்யாணம் அங்க போகணும் இங்க கல்யாணம் இங்க போகணும் அதுக்கு போகணும் இதுக்கு போகணும் நீங்க கல்யாணத்துக்கு போறதுங்கிறது இல்ல பாக்கி முறையோட போறதுன்னு சொன்னா தப்பு இல்ல சொந்தக்காரங்களை சந்திக்கிறோம் போற வர அதனால தப்பு இல்ல முறையோட போனா தப்பு இல்ல சரி அப்படி முறையோட போலாங்க நான் சொன்னேன் என்ன கல்யாணத்துக்கு போய் என்ன ஆகுது அங்க போய் நம்ம என்ன செய்ய போறோம் எல்லாம் ஆமீன் ஆமீன் சொல்ல போறாங்க நம்ம ஆமீன் ஆமீன் சொல்ல போறோம் எல்லாம் பிரியாணி சாப்பிட போறோம் நம்ம நான் வெஜிடேரியன் சாப்பிட போறோம் நமக்கு பிரியாணி ஒத்துக்கிறது இல்ல அதை இங்கே உட்கார்ந்து சாப்பிடலாமே எதுக்கு இங்கே இருந்து அவ்வளவு தூரம் போகணும் நூறு கிலோமீட்டர் இரநூறு கிலோமீட்டர் அப்படின்னு சொன்னா அவங்க என்ன பார்ப்பாங்க நம்ம நம்முடைய தனிப்பட்ட நபரை பார்ப்போம் அவங்க குடும்ப கௌரவத்தை பார்ப்பாங்க நம்ம குடும்ப கௌரவம் வேணும்னு சொன்னா அந்த குடும்பத்துக்கு நம்ம கௌரவம் கொடுத்தா அந்த குடும்பம் நம்ம குடும்பத்துக்கு கௌரவம் கௌரவம் கொடுக்கும் அதனால குடும்ப கௌரவத்துக்காக வேண்டி ஒரு கல்யாணம் ஒரு நல்லது கெட்டது எல்லாத்துக்கும் போயிட்டு வரணும் அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க அந்த விஷயத்துல அவங்க குடும்ப கௌரவம் பார்ப்பாங்க நம்ம நாம குடும்ப கௌரவம் பார்க்க மாட்டோம் நம்முடைய இண்டிவிஜுவல் நம்முடைய பர்சனல் என்ன காரியங்கள் இருக்கோ அது தப்போம் அந்த விஷயத்துல உங்களுக்கு புத்தி கூட அதனால அது மாதிரியான விஷயங்களை உண்மையில நேர்மையா இருந்தா அதை கேட்டு நடக்கிறது தப்பில்லை அதனாலதான் அல்லாஹு தாலா குரான் என்ன சொன்னா தெரியுங்களா வாஷிரு நபில் மாறு நான் ஒண்ணுதான் சொல்லிக்கிட்டே வர்றேன் எவ்வளவு நேரம் இருக்குமோ அவ்வளவு சொல்லுவேன் கணவன் மனைவி கணவன் எப்படி நடக்கணும் சொல்லிட்டேன் கணவன் மனைவி எப்படி நடக்கணும் குரான் நல்லா சொல்றான் வாஷிரு நிறைய இடத்துல சொல்றான் ஒண்ணு மட்டும் சொல்ல முடிகிறது வாஷிரு நபில் மாறு அந்த பெண்களுடைய மறுபா நடந்து கொண்டு மறுபாக நடக்கிறது என்னங்க அமிர்பில் மாறு கேள்விப்பட்டீங்களா அமருபில் மாறுப் நெகேரி முன்கர் அமருபில் ஹைர் என்று அல்லா சொல்லல அமருபில் சலாம் அல்லா சொல்லல அமருபில் சௌம் என்று அல்லா சொல்லல அமருபில் ஜக்கான் அல்லா சொல்லல அமருபில் அமருபில் மாரூஃப் நெகேரி முன்கர் மாரூஃப் என்ற வார்த்தை ஒரு பொதுவான வார்த்தை என்னென்ன நல்ல வகையில் இருக்கோ அத்தனையும் சேர்த்துக்கும் எல்லாம் மனிதனுக்கு தீமை வைக்கும் அதை விட்டு எல்லாம் விளக்குவது நெகேரி முன்கர் அதனால் அருள்கா இங்க சொல்லும் சொல்லும்போது மனைவிக்கு சொல்லும்போது நீங்க மனைவி எப்படி நடந்துக்கணும் தெரியுமா எல்லாத்துக்கும் சொல்றான் எனக்கும் சொல்றான் உங்களுக்கும் சொல்றான் ஊருக்கும் சொல்றான் உலகத்துக்கும் சொல்றான் தேவத்து வரைக்கும் உள்ள அவ்வளவு பேருக்கும் சொல்றான் ஆசிரியர் உன்னபில் மாறும் மனைவிகளுடனே மாறுபா நடந்து கொள்ளும் எப்படி நடந்தா அவ சந்தோஷப்படுவாள் அப்படி நடக்க அவ செய்யக்கூடாத காரியம் செய்துட்டா கூட நீங்க சொல்லக்கூடாத முறையில சொல்லாதீங்க தடுக்க கூடாத முறையில தடுக்காதீங்க தடுக்கிறதுக்குன்னு ஒரு முறை இருக்கு இல்லையா அன்பான முறை இருக்கு இல்லையா ஒரு விஷயத்தை தடுக்கிறதுக்கு ஒரு முறை இருக்கு அது மனைவி நாலு பேருக்கு முன்னால ஏண்டி இப்படி செஞ்சு தொலைஞ்ச அவர் திரும்ப ஏண்டான்னு கேட்ட ரொம்ப நேரம் ஆகாது நடக்குது அதை சொல்ல ரொம்ப நேரம் இப்ப என்ன செய்யணும் இப்ப எல்லாம் விட்டுட்டு சும்மா இருக்கட்டும் மனைவியுடனே மனைவியுடனே தர்க்கங்களை நிவர்த்திக்கிறதுக்கு அருமையான ஒரு மருந்து மௌனம் என்ன செய்யணும் அந்த நேரத்தில் கோபத்தை அப்படியே மெண்டு முழுங்கிட்டு கட்டக்கன் முழுங்கிட்டு சும்மா எப்பவும் போல நார்மலா இருந்தவங்க பிறகு எப்பாவது ஒரு நேரம் சந்தோஷமா இருக்கும் பாருங்க அடுத்த நேரம் வரும் அது மாறி மாறி தானே வரும் ராத்திரி பகல் ராத்திரி பகல் மாறி மாறி வரும் சந்தோஷமா இருக்கிற நேரத்துல நீ பாரு அந்த நேரத்துல போய் அப்படி பேசிருக்கலாமா அப்ப நாலு பேர் என்ன நினைப்பாங்க கொஞ்சம் தவிர்த்துக்கணுமா இல்லையா ஆமா உங்களுக்கு என்ன வேலை இப்படித்தான் தெரியுது இல்ல நான் சொல்றது கொஞ்சம் கேளு நான் சொல்றது நீ கேளுமா சரி கேட்டு அப்புறம் அப்ப நான் இப்படி ரெண்டு தடவை அவர் சொல்றது நம்ம கேட்டா நம்ம சொல்லாத கேட்பான் பக்குவமா வாசிரு உண்மையில் மாறு பெண்களுடன் மாறுபாக நடக்கல் எது செய்தா நல்லதா நடக்க இப்ப நீங்க சொல்லுவீங்க என்ன மாறுபா நடக்கன்னு மட்டும் இப்படி சொல்லிட்டு அவ என்னென்ன செய்யறா தெரியுமா அவ எப்படி நடக்கிறா தெரியுமா அவ என்ன பேசுறா தெரியுமா வீட்டுக்குள்ள நுழைஞ்சா எப்படி பாக்குறா தெரியுமா பகல் அவளுடைய நடத்தை என்ன ராத்திரில அவளுடைய நடத்தை என்ன உங்களுக்கு என்ன தெரியும் அவங்க கூட மாறுபா நடங்க மாறுபா நடக்க நல்லா நடக்க நல்லா நடக்க எப்படி நல்லா நடக்குது அல்ல அந்த அந்த கேள்விக்கு தான் பதில் சொன்னா அந்த பெண்களை நீங்கள் வெறுப்பீர்களே ஆனால் பெண்களிடத்தில் வெறுக்கிற காரியம் உங்களிடத்தில் இருக்குமானால் இருக்கும் நிச்சயமா இருக்குமானால் கருத்தம் என்ன நிச்சயமா பெண்களிடத்தில் வெறுக்கிற காரியம் உங்களுக்கு இருக்கத்தான் செய்யும் எல்லா ஆம்பளைக்கும் இருக்கத்தான் செய்யும் ஏன்னா ஆமலோட புத்தி வேற பொம்பளையோட புத்தி வேறு அதனால ஒவ்வொரு ஆம்பளைக்கும் ஒரு பெண்ணிடத்தில் வெறுக்கிற காரியம் இருக்கத்தான் செய்யும் அப்படி இருக்குமானால் அந்த இடத்துல நீங்க கொஞ்சம் இதை கவனிக்கணும் அல்லாஹு நீங்கள் வெறுக்கிற அந்த விஷயத்திலே ஹைர கசீர் அதிகமான நன்மைகள் உங்களுக்கு ஏற்படுத்தி விடலாம் உங்களுக்கு என்ன தெரியும் அதனால வெறுப்பா இருந்தாலும் சைச்சுக்கும் சைச்சா என்ன கிடைக்கும் எல்லாம் சொல்றான் அரபியில சொல்லுங்க ஹைர கசீர் ஹைருண்ட ஹைர் கசீர்ண்ட அதிகம் அதிகமான நன்மை கிடைக்கலாம் அதனால இப்பவெல்லாம் பெண்களோட தகராறு வருது அப்பவெல்லாம் இந்த ஆயத்தை ஞாபகத்துக்கு வரணும் அவ நல்லா நடத்துக்கணும் முறையா நடத்துக்கணும் அவ அவ பிடிக்காத காரியத்தை செய்தா கூட அதை சகிச்சு கொண்டால் அல்லாஹால நமக்கு கயிற கசீர் தருவான் என்றால் அப்படி நடக்கும் இதுவெல்லாம் ஆனா கொஞ்சம் ஆண் தன்னுடைய ஆண்மை கொஞ்சம் புத்திசாலித்தனத்தில் இருக்கிற ஆண்மை கொஞ்சம் அதில் உபயோகிக்கணும் இது ஒரு வகை சொந்தக்காரர்கள்ட்ட எப்படி நடக்கணும் மக்கள்கிட்ட எப்படி நடக்கணும் மக்கள் தாய் தந்தை எப்படி நடக்கணும் இது நிறைய நீ கேட்டிருப்பீங்க அதனால நான் அதை விட்டுட்டேன் சொந்தக்காரங்கிட்ட எப்படி நடக்கணும் தெளிவா இருக்குது லாயத் குழு ஜன்னத்தை காத்தவன் சொந்தத்தை வெட்டி நடந்தவன் சொர்க்கம் செல்வதில்லை ஆகினால் சொந்தக்காரங்களோட சேர்ந்து நடக்கிறது பரந்த ஐந்து சொந்தக்காரங்கிட்ட சண்டையே போடக்கூடாது எப்போது சொந்தக்காரங்கிட்ட சண்டை போட்டுக்கிட்டு அவரு கேட்டாங்க ரசூல்லாய் சல்லா சொல்ற ஒரு பெண்ணை பத்தி சொன்னாங்க இந்த பெண் பகலெல்லாம் நோன்பு நோக்கிறாள் ஒரு நாள் கூட நோன்பு இல்லாத நாள் கிடையாது இரவெல்லாம் தொந்து கொண்டிருக்கிறாள் எப்படி ஒரு பெண்ணை பத்தி புகழ்ந்தாங்க அப்ப அது ரசூல்லா கேட்டாங்க மற்றவர்களோடு இந்த பெண் எப்படி இருந்து கொள்ளுகிறாள் அப்ப சொன்னாங்க அது சொல்ல முடியாது எல்லாத்துக்கும் பல பேர்த்த சண்டை அந்த பெண் சொர்க்கத்துக்கு போக மாட்டாள் அதனால சோதரர்களை தொழுகிறது ரொம்ப முக்கியம் நவாபில் ரொம்ப முக்கியம் சுண்ணத்துகள் ரொம்ப முக்கியம் நஃபிலான தொழில் ரொம்ப முக்கியம் ஆனால் சொந்தக்காரர்களோட சேர்ந்து நடக்கிறது அதை விட ரொம்ப முக்கியம் சரி இனி அடுத்து சொந்தக்காரங்க மட்டும் இல்ல ஜாரி திரு குருவா அதே சொந்தக்காரர் பக்கத்து வீட்டில் இருந்தா பக்கத்து வீட்டுக்காரருக்கு விசேஷமான சலுகைகள் செய்ய வேண்டியது நம்முடைய கடமை பக்கத்து வீட்டுக்கார் பக்கத்து வீட்டுக்காரர் பசித்திருக்கு இவர் சாப்பிட்டுக் கொண்டிருந்தால் இவர் மூமின் இல்லை பக்கத்து வீட்டுக்காரர் முஸ்லிமா காபிரா சொந்தமா சொந்தமே அதே கேள்வியே கிடையாது உன் பக்கத்து வீட்டுக்காரர் நீ நல்லா இருந்தா அவரு நல்லா இருக்கும் ஒருவர் மூவினாக முடியாது எது வரைக்கும் அவருடைய பக்கத்து வீட்டுக்காரர் பசியா இருக்கு இவர் சாப்பிட்டுக் கொண்டிருந்தார் இவர் மூவினாக முடியாது அதனால எப்பவும் பக்கத்து வீட்டுக்கார பாருங்க ஆனா சண்டை பூரா எங்கதான் இருக்கும் என்னன்னா காவாயில அடைச்சுக்குச்சு அவங்க சோப்பு போட்டு குடிச்சாங்க அந்த சோப்பு சோப்பு வந்து எங்க அடைச்சுக்கிச்சு காவாயில அடைச்சுக்கிச்சு இந்த பொம்பளை வெளியே பரப்பிடுச்சு அந்த பொம்பளை வந்து அது எப்படி நீ சோப்பு போட்டு குளிக்கலாம் காவா சோப்பு காவாயில் எடுத்து அவ என்ன பண்ணுவா மகராசி இதனால சண்டை பேசுறது இல்லை தூர தூரத்துல இருந்து வருவாங்க இந்த வீட்டுக்கு பக்கத்து வீட்டுக்காரர் மட்டும் மாட்டாங்க சோதரர்களே நரகவாதிகளுடைய அடையாளங்களில் ஒன்று பக்கத்து வீட்டுக்காரரோட சண்டை போட்டுக்கிறது எந்த காரணம் கொண்டு சொந்தக்காரங்கிட்ட சண்டை போடக்கூடாது பக்கத்து வீட்டுக்காரங்க வல்ஜாரி திருக்குருபா வல்ஜாரி ஜுனுபி பக்கத்து வீட்டுக்காரர் அந்நியராக இருந்தாலும் அவரோடும் உபகாரமா நடக்கும் ஒரு சொந்தக்காரர் பக்கத்து வீட்டில் சொந்தக்காரர் அது தனியா அல்லா சொல்ல குரான் ஆயிட்டு குரான் ஆயிட்டு சொல்றதை எங்க அல்ல தொழுகை நோம்பு சக்காத்து அச்சு சொன்னானோ அங்க இதையும் சொன்னா வாழ்வியல் எப்படி இருக்கணும் பக்கத்து வீட்டுல சொந்தக்காரங்க அதுக்கு ரெண்டு ரெண்டு அதுல தன்மைகள் பிரத்யோகமான விசேஷங்கள் இருக்கணும் ஒன்னு சொந்தக்காரங்கிற காரணத்தினால இன்னொன்னு பக்கத்து வீட்டுக்காரங்க காரணத்தினால அடுத்தவர் ஜாயில் திரும்பி பக்கத்து வீட்டுல அந்நியர் இருந்தால் அவருக்கும் விசேஷமா அவரையும் விசேஷமாக கவனிக்கணும் ஏன்னா பக்கத்து வீட்டுல இருக்கிறார் மூணாவது அல்லாஹ் ஒண்ணு சொன்னா பாருங்க எவ்வளவு அல்லாஹு தாலா நமக்கு புத்தி சொல்லலாம் பாருங்க வசாஹிபி பில்ஜம் அது சொந்தமோ இல்லையோ சொந்தக்காரரோ இல்லையோ யாரோ இல்லையோ பக்கத்து வீட்டுக்காரர் சொன்னால் நிரந்தரமா இருப்பார் நிரந்தரமா இல்லை தற்காலிகமாக பக்கத்தில் இருக்கிறவர் நிரந்தரமாக பக்கத்து வீட்டுக்காரராக இருக்கிற சொந்தக்காரர் நிரந்தரமாக பக்கத்து வீட்டில் இருக்கிற அந்நியர் யாவங்க நண்பர்களே வலது சொல்லி மிஸ்கின் எல்லாம் சொல்லிட்டு வர சொந்த அதெல்லாம் அதுல ஒரு இது எல்லாம் சொல்லலாம் பக்கத்து நிரந்தரமாக பக்கத்து வீட்டில் இருக்கிற சொந்தக்காரர் நிரந்தரமாக பக்கத்து வீட்டில் இருக்கிற அந்நியர் தற்காலிகமாக பக்கத்தில் இருப்பவர் இப்ப உங்க பக்கத்தில் அவர் உட்கார்ந்து இருக்கிறார் இதான் தற்கா வசாஹிபி மிஞ்சம் சும்மா அடிச்சுக்கிட்டே இருக்கு அவரு நகர்றார் அப்புறம் இடிக்கிறார் அது இது இங்க பார்க்க முடியாது நீங்க பஸ்ல பார்க்கணும் முதல்ல உட்காரும் போது இடம் கொடுத்துறது அப்புறம் நாலு இடி இடிச்சா மாறாத வேண்டாம் இவன் ஆளோட சிநேகிதமே வேண்டாம் வசக்கே வேண்டாம் எதிர்த்து போய் நின்றுவான் சகோதரர்களே இந்த பஸ்ல நமக்குன்னு என்ன உரிமை இருக்கு அந்த உரிமை தான் எடுத்துக்கலாம் அது மேல ஒரு இன்ச் எடுத்தாலும் அல்லாஹு தாலா கியாமத்துல கேட்பான் எடுத்து எப்படி அடுத்தவருடைய ஒரு சொத்துல இன்ச் நம்ம எடுத்துக்கிட்டா கேட்பானோ அதே போல பஸ்ல ரயில் வாகனத்துல ரோட்ல அதுல இதுல ரோட்ல போகும்போது யாருக்கு எந்த முறையில போகணுமோ அந்த முறையில போகணும் அது சாய் பில் ஜம்பிள் சேர்ந்து இது போல ஏராளமான அதே இதுவெல்லாம் மாச இதெல்லாம் சொன்னது மாஷர சொல்லிட்டேன் அதாவது சொந்த நண்ப மனிதர்களோடு பழகிற விதம் சொந்தக்காரர்கள் சொந்தமில்லாத இனி பணம் காசு விஷயம் இனி அது சொல்ல ஆரம்பிச்சு அது ஒரு மணி நேரம் ஆகிட்டு இருக்கும் இன்ஷால்ல அதுக்குள்ள நேரம் கிடைக்கும் இன்ஷால்ல சொல்ல பணம் காசினை தான் யாரையும் கஷ்டப்படுத்தி சம்பாதிக்க கூடாது நாமளும் மார்க்கத்தை விட்டு நம்மை கஷ்டப்படுத்திக் கொண்டு சம்பாதிக்கவும் கூடாது மார்க்கத்தை விட்டு நம்மை கஷ்டப்படுத்திக் கொண்டு சம்பாதிக்கவும் கூடாது ராத்திரி பன்னெண்டு மணி வரைக்கும் முடிச்சிருக்கிறேன் இதெல்லாம் மார்க் அனுமதிக்கல ஏன்னா நீ ஒன்ன கஷ்டப்படுத்துற சம்பாதிக்கிறதுக்கு ஒன்னே நீ கஷ்டப்படுத்தக்கூடாது கூடாது அடுத்தவங்களை கஷ்டப்படுத்தக்கூடாது அடுத்தவர்கள் பொருள் அபகரிக்க கூடாது நான் சொன்னேன் வட்டியில் அடுத்தவருடைய பொருள் அபகரிக்கிறது லஞ்சம் அடுத்தவர்கள் பொருள் அபகரிக்கிறது எதுவெல்லாம் அடுத்தவருடைய பொருளை அபகரிக்கிறதாக இருக்குதோ அதுவெல்லாம் ஹராம் சொல்ல போனா அதுதான் ஹராம் மாமலாத்துல செய்யக்கூடாது பொய் சொல்றது ஏமாத்துறது பித்தராட்டம் செய்யறது இதெல்லாம் அடுத்தவங்களை அவங்க அடுத்தவங்களை ஏமாத்துறது அடுத்தவங்களே அபகரிக்க அடுத்தவங்களுக்கு சொத்து அபகரிக்கிறது சரி ஆகினால் ஹராம் அதனால பொய் சொல்லக்கூடாது ஏமாத்தக்கூடாது பித்தனாட்டு ஒரு நாளைக்கு பொய் சொன்ன உடனே ஒரு பேப்பர் வச்சுக்கணும் ஜோபில் எப்படி ரூபா கடன் கொடுத்தா எழுதி வச்சுக்கணும் இல்லையா அது மாதிரி பொய் சொன்னா இன்னைக்கு காலையில ஒன்பது மணிக்கு ஒரு பொய் ஒன்பது அஞ்சுக்கு ஏழு பொய் ஒன்பது பத்துக்கு பத்து பொய் உங்க கணக்கு சொல்றீங்க சொல்லுங்க எங்க எனக்கு அதை விட கூட வருது நீ பாருங்களா உங்க பொய்ய ஒரு நாளைக்கு எழுதி வச்சு பாருங்களா நம்ம பேசின உண்மை எத்தனை பொய் எத்தனை பொய்ய பொய்யது கூட நினைக்கிற சோதரர்களே பொய் சொன்ன பாவுண்டு கூட நினைக்கிற சோதரர்களே பொய் சொன்ன ரகமத்துடைய மலை பக்கத்தில் கூட வர்றதில்லை பிறகு எப்படி காசு வரும் காசு அல்ல ரகமத்து காசு என்ன கரைச்சா குடிக்க முடியும் காசு என்ன மெண்டா திங்க முடியும் காசு என்ன மெண்டா திங்க முடியும் காசு என்ன சர்வத்தை கலக்கலாமா காசு எதுக்குங்க ஆகும் காசு ஒரு அது மாதிரி காயத்தில் எடுத்துதான் அது ஒரு காகிதம் அவ்வளவுதான் காகிதத்தை திங்க முடியும் அதுக்கு வேற ஒன்னா இருக்கணும் என்னவா இருக்கணும் நம்ம இல்லையே பெரிய இந்த காயத்தை என்ன பிரயோஜனம் ஒரு காயத்தை சின்னது ஒரு காயத்தை பெருசு அதுக்குள்ள வேலை என்ன இருக்குது அது அவ்வளவுதான் வேற ஒன்றும் இல்லையே ஐநா அசல் சுகம் என்பது அல்லாவுடைய சொல்படி நடப்பதற்கு பெயர் அசல் ருசி என்பது முகமது சல்லா சுண்ணத்தை பின்பற்றி நடப்பதற்கு பெயர் ஆகினால வட்டி லஞ்சம் இது போல விஷயங்களுக்காக தலை வச்சு கூட படுக்க கூடாது ஆகினால இன்னைக்கு அனுபவிக்கிறது நம்ம பழகவே இல்லை மாமலாத் மாசரத்துல அடிப்படையான விஷயம் இருக்கு பாருங்க ஈமானின் காரணமாக தொழுகையின் காரணமாக நோன்பின் காரணமாக ஜக்காத் ஹஜ்ஜின் காரணமாக அடியார்களின் மீது அன்பு வைக்க பழகுவதும் பணத்தின் மீது அன்பை இழந்து பழகுவதும் அடியார்கள் மீது அன்பு வைக்க பழகுவதும் பணத்தின் மீது அன்பை விட்டு பழகுவதும் இதுதான் மாமலத் மாஷரத்துடைய அடிப்படை இந்த அடிப்படையை புரிந்து நடக்க அல்லாஹால நமக்கு தௌஃபிக் தருவானாக என்று துவா செய்து ரொம்ப நாள் கஷ்டம் وسلم عليك ربنا ظلمنا انفسنا وان لم تغفر لنا وترحمنا لنكونن من الخاسرين اللهم حبب الينا الايمان وزينه في قلوبنا وكره الينا الكفر والفسوق والعصيان اللهم اجعلنا من الراشدين يا الله எங்கள் எல்லோருடைய குற்றங்களை மன்னித் தருவாயாக யா அல்லாஹ் எங்களுடைய பிழைகளை பொறுத்து தருவாயாக யா அல்லாஹ் எங்களுடைய மீதமுள்ள வாழ்க்கை உனக்கு பொறுத்து ஆக்கி வைப்பாயாக யா அல்லாஹ் எப்படி இந்த உலகத்தில் நாங்கள் சென்றுதான் தீர வேண்டும் அல்லாஹ் ஒரு நாளைக்கு நாங்கள் உன்னிடத்தில் வந்துதான் தீர வேண்டும் நாங்கள் உன் பக்கம் திரும்பித்தான் தீர வேண்டும் அல்ல அதை விட்டு வேறும் நாங்கள் தப்பி ஓடிவிட முடியாது உன்னை விட்டு விட்டு வேறு இடத்துக்கு நாங்கள் ஓடிவிட முடியாது அல்ல உன்னுடைய வசவுடைய வேதானத்தை வராமல் நாங்கள் தப்பி தப்பித்துக் கொள்ள முடியாது உன்னுடைய கேள்வி கணக்கை விட்டு நாங்கள் எந்த பாகத்திலும் ஒளிந்து கொள்ள முடியாது அல்லா அப்படிப்பட்ட எல்லா கஷ்டங்களை விட்டு எங்களை பாதுகாப்பாய் கேள்வி கணக்கில்லாமல் சொர்க்கத்துக்கு போகக்கூடியவர்களாக எங்களை ஆக்கி வைப்பாயா எங்களுடைய மீதமுள்ள வாழ்க்கை எது உனக்கு பிரியவாங்கோ அதன் மீது பிரியப்படக்கூடியதாகவும் எது வெறுப்பாதோ அதன் மீது வெறுப்படையக்கூடியதாக எங்களுடைய வாழ்க்கை ஆக்கி வைப்பாயா எங்களுடைய நடை உடை பாவனை எங்களுடைய பேச்சு எங்களுடைய தோரணை நாங்கள் பழகுவது நாங்கள் மற்றவர்களுடன் பேசுவது நாங்கள் மற்றவர்களுடனே கலந்துரையாடுவது நாங்கள் மற்றவர்களுடன் நாங்கள் சம்பாஷிப்பது எங்களுடைய குடும்பங்களிலே நாங்கள் நடந்து கொள்வது எங்களுடைய வியாபாரத்திலே தொழிலே உத்தியோகத்திலே மனத்திலே காசிலே நாங்கள் நடந்து கொள்வது உன்னுடைய ஹுக்கும் என்ன என்று புரிந்து அதன்படி நடந்து கொள்ளக்கூடியவர்களாக எங்களை ஆக்கி வைப்பாயாக உலகத்தோட எந்த கஷ்டம் வந்தாலும் அந்த கஷ்டங்களை எல்லாம் சகித்துக் கொண்டு அப்படி சகித்துக் கொள்ளக்கூடியவர்களாக எங்களுடைய மனைவி மக்களை ஆக்கி மாற்றிக் கொண்டு அல்லா உன்னுடைய ஹுக்குமின் பிரகாரம் நடக்கக்கூடியவர்களாக உன்னுடைய நபியினுடைய சுண்ணத்தின் பிரகாரம் நடக்கக்கூடியவர்களாக எங்களை ஆக்கி வைப்பாயா யாழ்லா இந்த ரமதானுடைய பொருட்டினாலே எங்களுடைய விசேஷமான உங்களுடைய விசேஷமான திருவிரகத்தினாலே எங்களுடைய துவாவை பதிவு செய்திருவாயா சல்லியார் நபியோ செல்வி மலைவாலி ஹுசைனியா கேசட் சென்டர் வெளியிடும் அனைத்து இஸ்லாமிய கேசட்டுகளும் கிடைக்கும் இடம் Rasool book centre Basha shopping complex இலக்கம் ஏழு சிங்காரத்தோப்பு திருச்சி எட்டு தொலைபேசி எண் ஏழு பூஜ்ஜியம் இரண்டு மூன்று எட்டு ஐந்து இஸ்லாமிய பெருமக்களே உங்கள் இல்லங்கள் தோறும் இஸ்லாமிய நறுமணம் கமழ வேண்டுமா திருக்குரான் ஹதீஸ் இஸ்லாமிய பெரியோர்களின் சொற்பொழிவுகள் ஷஹீத் அல்வார் பழனி பாபா அவர்களின் வீரமிகுந்த சொற்பொழிவுகள் இஸ்லாமிய சரித்திரங்கள் மற்றும் இஸ்லாமிய அரபி உருது தமிழ் பாடல்களும் இசைமுரசு ஹாஜி நாகூர் ஈயம் ஹனிபாவின் புதிய பழைய பாடல்கள் பதிவு செய்து கொள்ளவும் பதிவு செய்யப்பட்ட தரமான கேசட்டுகள் வாங்கவும் நீங்கள் வருகை தர வேண்டிய இடம் Rasool book centre Rasool book centre Basha shopping complex இலக்கம் ஏழு சிங்காரத்தோப்பு திருச்சி எட்டு phone number seven zero two three eight five